போன வாரம் உங்களோட அனுபவ சாட்சிகள் பதிவர பேர் சொன்னோம் இருந்து இருக்கும்போது நீங்க அன்று ஏற்றுக்கொண்ட காரியங்கள் வர பேசணும் தொடர்ந்து சபை என்ற ஒரு சேர்ந்து எங்குள்ள கலந்துட்டு வேலை செய்து கொண்டிருந்தேன் எனக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை அறியறதுக்கு ரொம்ப வாஞ்சி உண்டாயிற்று வேத புத்தகங்களை ரொம்ப இருந்தேன் அப்படி இருக்கிற பொழுது ஊழியம் செய்யணுங்கிற விருப்பங்கள் உள்ளத்தில் உண்டு அப்படி ஏவுதல் உண்டாகி ஆண்டோடைய தரிசனங்கள்ல ஆண்டர் பேசினாரு எனக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்ட்டு இதுக்கு இடையில எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கல கிடைக்கல அது கிடைக்கிறது நாளாயிடுச்சு எப்படி நாளாயிட்டு அப்படின்னா எனக்கு நல்ல ஜப்பம் உண்டு எல்லாம் உண்டு எனக்காக பாசி பாசி ஜம்பலாம் சம்பளம் சுத்தி ஜம் பண்ணுவாங்க அக்கினி இறங்கி நிற்கிது ஆனா இவருக்கு உள்ள போக எல்லாம் சொல்லுவாங்க என்ன காரியங்கிறது எனக்கு தெரியும் கொஞ்சம் ஏன் நம்ம எல்லா பாவத்தையும் விட்டுட்டேன் அறிக்கை ஆச்சுது ஆனால் என்கிட்ட கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னா தவறான முறையில் இல்லை ரெண்டு வீட்டுக்காருக்கு வீட்டுக்கு அண்ணன் மாதிரி வீடு கட்டி கொடுக்கணும் குடும்பம் ரொம்ப ஏழ்மையா இருக்கனால அதுக்காக கொஞ்சம் ஒரு சீட்டு பண்ட் ஒன்று நடத்தினேன் ஒரு சீட்டு நடத்தினேன் ஒரு பைனான்சியல் நடத்தினேன் ஒரு சீட்டு பண்ட் நடத்தினேன் அப்போ ரெண்டு நடத்திக்கிட்டு இருக்கின்ற பொழுது அதில் கொஞ்சம் பணங்கள்லாம் எடுத்திருக்கிறேன் எடுத்து அதை என்னுடைய சொந்த காரியத்தெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறேன் இப்படிலாம் இருக்கும்போது எனக்கு ஆப்ஷன் கிடைக்கல அப்படி நான் ஒரு நாள் ஜோ பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஆண்டோட சத்தம் கேட்டு போன ஆசை எல்லாத்தையும் வைக்குவார் அப்படி ஒரு சத்தம் கேட்டது அதனால ஆண்டோட பேசணுன்றது ஒரு வருஷம் மாத்திரம் அனுமதி கொடுங்க அந்த கடன் எல்லாம் கொடுத்துட்டு நான் இதெல்லாம் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணேன் ஜோ பண்ணி எனக்கு ஒரு வசனம் அதாவது ஜலத்தினாலும் ஆவியினாலும் தரவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டர் நேரடி எனக்கு விரலெடுத்து சொல்லி என்று எச்சரிச்சதுனால ஞானசானம் எடுத்துக்கொண்டார் ஒரு வருஷத்தாய் போறதுக்கு எனக்கு இப்படி பெற்று வெளியே இருக்கிறவரை கிடைக்கல இங்க வந்த பிறகு ஜோம் பண்ணி பஸ்ஸா கிடைக்கணும் வச்சாலும் பஸ்ஸா கிடைக்கல படாசை இருக்கிறது ஒரு இடத்துல உள்ளத்துல தெரியுது இதை விடாத இடத்துல பரிசுத்தாய் கிடைக்காதுன்னு சொன்னா ஒவ்வொரு இரவும் நான் நித்திரைக்கு செல்லும் நாள் எனக்கு கண்ணீர் வந்துடும் ஜபிச்சுட்டே இருப்பேன் அப்படி முழங்கால இருக்க முடியாது தலையணை மடியில் வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு அப்படி இருப்பேன் அப்புறம் இந்த கண்ணீர்னால் அந்த தலையில கூட நனையும் அப்போ எப்போ தூணு நினைச்சு அந்த மேலே தலை இருக்கும் கால் எந்திரிச்சோன்னா வேற மழைபடி கண்ணீர் இருந்து கண் கண்ணில் இருந்து கண்ணீர் வடியும் ஏன் அப்படின்னா நீ பகல்ல இயேசு நாட்டு வரைக்கும் இருக்க மாதிரி தான் எனக்கு பருவம் கிடைக்காது அது மெய்யாகவே மெய்யாக நினைக்கிற வார்த்தையை நான் சத்தியமாக சத்தியமாக சொல்லி வாசிப்பேன் எனக்கு அப்படி உணர்த்தப்பட்டு சத்தியமாக சத்தியமாக ரெண்டு தடவை சொல்லியிருக்கிறார் 谢。 அப்படி பகல்ல பகல் முழுவதும் அப்படி துக்கமாகவே வேலை செஞ்சுட்டு இருப்பேன் என் நண்பர்கள் யார்ட்டு யார்ட்டு பேச வர மாட்டாங்க ரொம்ப துக்கமா இருக்கிறான் யாரும் பேச முடியல அவன்கிட்ட அப்ப ஒருவன் கூட்டு பேசிடுவாங்களாம் அதாவது பணத்தை இங்கே இழந்துட்டானா ஏன் இப்படி துக்கமா இருக்கிறான் பணத்தை அப்படி இழக்க மாட்டான பெங்களூர் எல்லாம் போட்டுக்கிறான் அப்படின்னு ஒவ்வொரு ஒரு அபிப்பிராயம் சொல்லி ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்ட்டு வீட்டுல நான் சில நேரம் துக்கமா இருக்கும் போது என் ஒய்ஃப் கேட்பான் வீட்டுல இருந்து ஏதாவது கடிதம் தான் அப்படின்ட்டு நான் அதை மாத்திட்டு நான் பரிசுத்தாய்க்கு எப்படி இருக்கிறேங்கிறத அவட்டும் சொல்லல என்ன அறியாத ஒரு துக்கம் ஆகி வச்சு ஒரு ஆத்திரத்தை கச்சேரி போகும்னாலும் துக்கம் காலையிலும் புற துப்பு இப்படி துக்கமாக இருந்துகிட்டே இருக்கும்போது அப்புறம் ஒரு நாள் நான் ராத்திரி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்போது இயேசு கிறிஸ்துவின் வாக்கியத்தில் சொல்லியிருக்கிறார் இது முதல் மனுஷகுமாரம் பிதாவுடைய வலது பாசம் வீட்டிருக்கிறதையும் மேகங்கள் மேல் வருகிறதையும் காண்பீர்கள் அப்படின்னு இயேசு சுவாமி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அது மாதிரி எனக்கு ஒரு காட்சி காணும் பெரிய இறைச்சல் கட்டுது தரிசனத்தில் இன்னைக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது எந்திரிச்சு பார்க்கும்போது இருந்து ஒரு பெரிய உருண்ட வெள்ள மேகம் வருது அந்த மேகம் வரும்போது அந்த எச்சல் கேட்குது அப்போ நான் கிட்ட அப்பனே இப்போ அந்த மேகத்தை பார்த்த உடனே இதில் பிதாவுங்குமார் வருவாங்க அப்படின்னு உங்களுக்கு நினைக்கிறேன் அந்த பிதாவுங்குமார் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு உயரமாக இருக்கிறார் ஒரு முட்டை இருக்கிறார் அவ்வளோதான் ரெண்டு ரெண்டு சாயில் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறாங்க அப்படி வரும்போது நான் ஓடி ஓடி போய் கேட்கிறேன் அன்றைய பரிசுத்தா சாமி பரிசுத்தாய் அந்த இயேசு அந்த மேகத்திலிருந்து குனிஞ்சு என்னை பார்த்து ஆடு பிதாவிடத்தில் சொல்கிறார் ரொம்ப தாகமாக இருக்கிறான் என்ன பரிசுத்தாய் கொடுங்க அப்படின்னு நான் சொன்னதை வேற விடல விட அப்பா அப்பா சொல்லிட்டு நான் ரொம்ப இப்படி பணம் பணத்தை கொடுக்காத இந்த பொருளாதாரத்தை சரிப்பட்டாத நம்ம விவசாயம் கிடைக்காது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்ப என்ன பண்ணலாம் எப்படியாவது கடன் வாங்கியாவது இந்த பொருளாதாரத்தை சரி பண்ணி பைனான்சியல ஒழிச்சிடணும் சிட்டு பண்ணி ஒழிச்சிடணும் அவர் பரிசுத்தாய் மாத்திரம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி ஓடி பண்ணிட்டேன் ஓடி பண்ணி அடுத்த ஜோ பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு நண்பர்கள் கடன் வாங்கி ரெண்டு பேரும் கடன் வாங்கினேன் அப்போ நூற்றி பத்து ரூபா ஒட்டி ஆமா இப்போ அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது எழுபதுல அப்படியே அநியாய வட்டி தான் கொடுப்பாங்க விலை சொல்லி கொடுத்து கொடுத்து வாங்குவாங்க ஒரு பொருள் நம்ம பிறகு வட்டி எல்லாம் கொடுத்துருக்குறேன் அது இப்ப எனக்குன்னு தர மாட்டாங்க ஒரு நண்பர்கள் வேணும் சொல்லி கேட்டிருக்கேன் ரெண்டு பேர்கிட்ட எனக்கு இருந்தது மூவாயிரம் ரூபாய் கடன் நான் வீட்டுக்கு கொண்டு வருது மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் மூவாயிரம் முன்னூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் அந்த மூவாயிரம் ரூபாய் கடனுக்கு முன்னூறு ரூபாய் வட்டி கொடுக்கணும் முன்னூறு ரூபா ஐம்பது ரூபா தான் வீட்டு சாப்பாடு கொண்டு பார்ப்போம் கொடுத்த உடனே கொடுத்து பேசிட்டு கடன் இருக்குது கடன் கடன் ஏன் ஓச்சதுனால அது கடன் இல்லை அப்படி வட்டி இல்லாமல் நல்லா தான் இருக்கிறேன் அப்புறம் இந்த கடனை வாங்கி முடித்து உப்பு கொடுத்து அஞ்சு வருஷம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா இப்போ இந்த கடன் ரூபாய் கடன் வாங்கி இதை அடைச்சிட்டு ஒரு சண்டே ஈவினிங்கில் போய் காலையில் ப்ரேயர் முடிச்சுட்டு ஈவினிங்கில் போய் அந்த மாதிரி பணத்தை கொடுத்து அடைச்சி எல்லாரும் பிரிச்சு விட்டு ஆடிட்டு வச்சு கணக்கெல்லாம் பார்த்து யார் யாருக்கு ஷேர் எவ்வளோ வருதுன்னு பார்த்து எல்லாம் பிரித்து கையில் கொடுத்துட்டேன் அதுலேருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சு ஆண்டு எனக்கு கடத்தெல்லாம் கொடுத்துட்டேன் அந்த ஃபைனான்சியலில் பொருளாசியில் விடுதலை ஆகிட்டேன் எனக்கு அது வேண்டியதே இல்லை என்ன அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஞாயிற்றுக்கிழமை பணத்தை கொடுத்தேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையில் ஐந்து மணி பிரேயர் முடிச்சுட்டு நான் தண்ணி கட்டில் தான் சொல்லிட்டு ரொம்ப யாரும் கட்டல எனக்கு கொஞ்சம் சின்ன வீடு தானே எல்லா பிள்ளைகள்லாம் படுத்துருக்கோம் அவர் கிச்சன் சமையல் பண்ணிட்டு இருக்கிறா பணம் கட்டில் உட்காந்து சமைட்டே இருக்கிறான் அந்த கட்டில் பேப்பர் சுத்தம் இறங்கிட்டு இறங்கி கட்டில் எல்லாம் செஞ்சு கட்டில் நகண்டு நகண்டு நண்டு அவர் கிச்சன் பண்ணிட்டு இருக்கிற மேலே சமையல் பண்ணிட்டு இருக்கிற கிட்ட போயிட்டு கட்டில் அந்த ஆளை கட்ட அந்த சமையல் கண்டிப்பாக சொல்ல கேட்கல பொருள் இல்லை கெட்டபோல சத்தங்களும் ஐட்டிவாதனும் அவளுக்குள்ள அவள் அபிஷேகம் பெற்று நாளை இழந்திருந்தாள் நிறைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அவளுக்கு அபிஷேகம் கிடைச்சி ரெண்டு பேரும் ஆகி நிரம்பி நாங்கள் ஒரு நாள் சாந்திக்கு சாட்சி சொல்லி இப்படி கற்றுக்கூடாக வளர்ந்தோம் அப்படி இருக்கும்போது இப்படி நான் கடன் வாங்கிட்டோம் இல்லையா கடன் வாங்கின பிறகு இந்த இருக்குங்க ஜாஸ்தி அந்த ஐம்பது ரூபாய் தான் அந்த நாட்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு ஒரு தின்பண்டங்கள் ஒன்று வாங்கிட்டு வர கிடையாது என்ன கேட்ட பணம் இல்லைங்கிறத நான் காட்டிக்கிறது கிடையாது அவளும் கேட்கற ஒரு நாள் கேட்டா ஏன் எல்லாரும் சம்பத நாளில் பிள்ளைகள் சீட்டில் வாங்கிட்டு வராங்க தானே நீங்க ஒன்று வாங்கிட்டு வர்றீங்க சொன்னா இப்படி என்னைக்காவது வாங்கிட்டு வர்றாது போனா அன்னைக்கு பிள்ளைகள் அதை பார்த்து ஏங்கிட்டு இருந்தானே போட்ட காசு தரங்க இது இருந்தா வாங்கிக்க அப்படி பழம் சொல்லிட்டேன் ஆனா அவங்க என்னுடைய ஊழிய காலத்துக்கு ரொம்ப ட்ரைனிங் ஆயிடுச்சு நம்ம இப்படி ஊழிய நடிச்சே போறதும் எங்களுக்கு தெரியாது அப்ப அப்படியே ட்ரைனிங் அந்த ஊழியத்தில் ஒரு ட்ரைனிங் தான் உபத்திரமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் ட்ரைனிங் பீரியட்லயே எங்களை வழி நடத்தினேன் அப்படி வழி நடத்தினா நல்ல மன மகிழ்ச்சியா இருந்தோம் கருத்தோட சந்தோஷமா இருந்தோம் கருத்தோட சாட்சியெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வேலையிலிருந்து வந்தேன் வரும்போது மண்ணெண்ணெய் வாங்கல மண்ணெண்ணெய் கடையில் வாங்கிட்டு இருக்கோம் பெட்ரோல் சில ஜாமான் பெட்ரோல் கடையில் வாங்கிட்டு இருக்கோம் அப்போ காசெல்லாம் கொடுத்துரும் சம்பளம் வரும்போது காசு அந்த ஐம்பது கொடுத்துட்டு மாதிரி ஜாமான் வாங்குறது அப்படிதான் அப்படி இருக்கும்போது மண்ணெண்ணெய் வரல எல்லா வீட்டுலையும் கறி எடுத்து கோயில் அடுப்புன்னு சொல்லுவாங்க ஒரு வாடி தேட்டில் ஓட்ட போட்டுங்களை மேலே கறி போட்டு இருக்கிற மாதிரி அந்த அடுப்பு எல்லாரும் வாங்கிட்டு போகிறாங்க அப்போ வீட்டை மண்ணா வந்தோடனே அடுப்பு பக்கத்து வீட்டில் கேட்டிருக்காங்க எந்த சரஞ்சு செய்ய போறீங்க அப்படின்ட்டு வீட்டில் வந்தவொடனே மாமா வந்தவொடனே வாங்கி தருவாங்க அடுப்பு சமையல் போடணும் சொன்னேன் சொன்ன வேலைக்கு வந்தேன் விஷயத்த சொன்னா இப்படி மண்ணெண்ணெய் வரல அப்போ இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துட்டு அதனால மண்ணெண்ண பெட்ரோல் வண்டிகள் அங்கே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனா தீப்படுத்திடுறாங்க அப்படின்னு அந்த அனுப்பாம தடுத்துட்டாங்க நித்து முடிஞ்ச அப்புறம் தான் மண்ணெண்ண வரும்னு சொல்லி பேசிடுறாங்களா கோயில் போகணும் அப்படின்னு சொல்லி விட்டமா சொன்னாங்க என்கிட்ட காசு கிடையாது மாத கடைசி கூட இப்போ காசு இல்லை கட்டு போக முடியாது ஜோ பொண்ணு மண்ணெண்ணெய் வர்ற வரைக்கும் சாப்பிடாம இருக்கலாம் தானே அப்படின்னு நான் சொன்னேன் இப்ப நாம இருந்தாலும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யறது சரி ஜோம் பண்ணிட்டு சொல்றேன் இவன் வேலைன்னு வந்த பிறகு ஒரு ஒரு மணி நேரம் ஜோம் எனக்கு பழக்கம் என்ன எனக்கு ஜெபம் பண்ணி கேட்பேன் அப்படி பண்ண பண்ணும் பண்ணும்போது நான் பகலில் புதிய ஏற்பாடு படிக்கும்போது நிறைய புதுசாக பெயர் படிக்கிறதுனால நிறைய எனக்கு தெரியாத சந்தேகம் சந்தேகம் இல்லை விளங்காது சந்தேகப்படுற ஒன்றும் இல்லை கடவுள் வார்த்தை எனக்கு அர்த்தம் தெரியாதனால விளங்காது அப்போ அந்த விளங்காத காரியத்தெல்லாம் எனக்கு ஆண்டவன் எனக்கு சொல்லி தருவார் இயேசு நேரடியாக வந்து ஒரு பைபிளை கையில் வச்சுட்டு எனக்கு சொல்லி தருவார் அப்படி சொல்லி தந்துட்டு இருக்கும்போது நிறைய காலத்தை அதுலேருந்து நான் கற்றுக்கொண்டேன் பைபிளை கற்றுக்கொண்ட போடுறதுதான் அதுதான் கவர்ச்சி அவர்கிட்ட கற்றுக்கொண்டு அப்படி அன்றைக்கு நான் ஜோமன்ல போயிருக்கிறேன் இயேசு சொல்லிக்கிறாங்க ஒரு பெரிய பைபிள் வச்சுக்கா இருக்கேன் அன்றைக்கு வச்சுட்டு எங்கிட்ட வர்றாங்க நான் பார்த்துருக்கிறேன் இப்போ வழக்கமா வர்ற மாதிரி தானே அப்போ கேட்குறாங்க இந்த பைபிள் உள்ள எல்லா வார்த்தையும் சுவாசிக்கிறேன் அப்படின்ட்டு ஆமான்று விசுவாசிக்கிறது உங்களுடைய வார்த்தைன்னு சொல்லி நான் நம்புறேன் எல்லா வார்த்தையும் சுவாசிக்கிறேன் சரி அப்படின்னு வேகமாக பைபிளை புரட்டி இவரே ஒன்னாதிகாரத்தை எடுத்து அது ஏழாவது വസനത്തിൽ கைய வச்சு இந்த வசனத்துக்கு சுவாசிக்கிறேன்னு கேட்டேன் அப்படி குனிஞ்சு பாக்குறேன் அந்த சுவாமி கேட்பக்கிற பைபிள் அப்படி குனிஞ்சு பாக்குறேன் அப்போ அந்த எழுதியிருக்கிற படிச்ச மாதிரி நம்ம சுவாசிக்கிறோம் நம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் அங்கே உங்களுடைய ஊழியக்காரர்களை கிணிஞ்சவார்களாகவும் செய்கிறீர் நம்ம நீங்கள் நினைச்சா உங்களுடைய ஊழியக்காரர்களை காற்றாக மாற்றலாம் உங்களுடைய தூதர்களை காற்றாக மாற்றலாம் ஊழியக்காரர்களை கிணிஞ்சாலையும் மாற்றலாம் தானே முடியும் சரி அப்படியானா ஒரு ஸ்டவுக்கு நான் கொஞ்சம் அக்கினி இறக்கி தருவேன் அது தூதன் அனுப்பி உதவி செஞ்சு சுவாசிக்கிறான்னு கேட்டார் அவன் சுவாசிக்கிறான்றது சரி அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டு மறந்துட்டார் அதுக்கப்புறம் ஒன்றும் டீச் பண்ணல hmm. அன்னைக்குள்ள டீச்சிங் தான் அவன் நேரம் ஜோ பண்ணி முடிச்சுட்டு ஒன்று வந்து துணையை கூப்பிட்டேன் இப்படி ஆண்டர் சொல்றாரு நீ சுவாசிக்கிறான்னு கேட்டேன் அவன் hmm. ஆண்டர் நம்ம செய்ய முடியும் சரி ஸ்டம்ப் எடுத்துக்கலாம் ஸ்டம்ப்ல hmm. ஒரு என்ன கிடையாது காரணம் முந்தின நாள் எங்களுக்கு ஒரு ஜம்ப கூட்டம் நடந்தது அப்போ மேக்சிமம் ஒரு சந்தையும் ஒரு ஜெப கூட்டம் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் பாஸ்டர் சொல்லி ஏன்னா மக்கள் வேற எங்கேயாவது கூட்டங்கள் போயிடுவாங்க மக்கள் அப்படியே நம்ம சபைக்குள்ள வச்சுக்கிறோம் அப்படின்னா மாலை நேரத்தில் ஒரு கூட்டம் நடத்தணும் யாரும் வர முடியாதவர்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாரும் ஜெப கூட்டம் வைக்க மாட்டாங்க கம்பல்சரியா இருக்கு வைக்க சொல்ல முடியாது ஏன்னா எல்லாம் ஏழைகள் அப்பதான் சபைக்கு வந்துடுறாங்க வந்த மக்கள் ஒரு காப்பி டீ போனோம்னா அதுக்கு காசு இருக்காது அப்படிதான் இருந்தாங்க எல்லாரும் சபைக்கு வரும்போது இப்போ ஆனால் நான் என்ன பண்ண தெரியுமா ஒவ்வொரு சண்டை யார் ஜெபக்கூட்டம்னா நான் தம்பூரை ஊற்றிக்கிட்டு வந்துடுவேன் அரை மணி பேண்ட் தூக்கிட்டு பேண்ட் தூக்கிட்டு வந்துட்டேன்னா நம்மகிட்ட ஜெபக்கூட்டம் இருந்து அப்படி ஜெபக்கூட்டம் இருக்குன்னா அன்னைக்கு ஜெபக்கூட்டம் இருந்தனால வடை எல்லாம் போட்டு காப்பி எல்லாம் போட்டால் ஸ்டவ்ல உள்ள இடையெல்லாம் காலி வச்சு நான் இருந்து வீடு அப்போ எலக்ட்ரிக் வீட்டு கிடையாது அதுக்கு ஒரு மலையடி வாரத்தில் புதுசாக கட்டின வீடு அப்போ எலக்ட்ரிக் இல்லாதனால சாதாரண லைட் வச்சிருக்கோம் மண்ண லைட் அப்போ அந்த லைட்ல நைட்ல கொஞ்சம் எல்லாம் குறையா ஸ்டவ் இருந்தால் என்னால் வந்து அதில் லைட் தான் அப்படி கிடையாது பிள்ளைகள் இருந்தாலும் அப்படி லைட் வரும் அப்படின்னா அந்த என்னால் ஸ்டவ்ல ஒரு ஃபிஃப்ட் கிடையாது அப்போது அவளுக்கு தெரிஞ்ச நண்பர் அந்த திருநெல்வேலி உள்ள உள்ள தான் கடைப்பட்டு செவச்சிட்டாங்க கரியர் பாயிண்ட் வராங்க அதில் ஊற்றினா தான் கரியீடு பாங்கி போட்டாலும் மணல் ஊத்தினா தான் எரியும் அப்ப அக்கா கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க இல்லைம்மா ஒரு சொல்லு கூட எண்ணெய் இல்ல அப்ப நீங்க நீ கரியீடு போயிட்டு இருந்தாலும் தான் எப்படி பத்த வைப்பீங்க சரி யார்கிட்டே கேட்போம் அப்படின்னு இருக்கிறா அப்படி எல்லாரும் கேட்டு ரெண்டு மூணு பேர் வந்து முதல்ல தருவாங்க அந்த தூர்வாணி நாங்கள் இருக்கிற வீடு ஒரு சின்ன முடுக்கு எல்லா மக்களும் பெண்களும் அரும்பு போகும்போது அரும்பு பழகுவாங்க விளையாட்டு இல்லைன்னு சொல்லியாச்சு நான் வந்து ஜெபம் பண்ணேன் அப்போ ஜெபம் பண்ணோன்னா ஆண்டது தேவதூது நான் போன்னு சொல்லிட்டாரு அப்போ நான் ரெண்டு ஸ்டவ் எடுத்து வச்சு ரெண்டு ஜெபம் பண்ணோம் ஆண்டவரே இந்த ஸ்டவ் நீர் ஏரியா வைக்க போறீங்க காசு சோத்திரம் அப்படி சொல்லி கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணிட்டு திரும்ப அதை பற்ற வைக்கணும் யோசி கொடுத்துல நான் காத்தடிச்சேன் இப்படி காற்று மாத்துறது என்ன கிடையாது எனக்கு கம்ப்யூட்டர் இல்லை அடிச்சோடனே காற்றுலாம் வந்தது இப்போ இது என்ன இப்படி எரிய வைக்கிறது அப்படின்னு மறுபடியும் நான் அந்த கண்ணை மூடணும்னு அவங்க அனுப்பிச்சு தீக்கிச்சு வருஷம் அந்த காற்றுல பிடி அப்படின்னாரு ரெண்டு ஒரு வருஷம் அந்த காற்றுல பிடிச்சோன்னு திருப்பி ஆரம்பிச்சிட்டேன் சரி நீ சமையல் பண்ணு அவனுக்கு காய்கறிலாம் வாங்கிட்டு வரேன் அவனுக்கு காய்கறி வாங்க போனேன் போறவங்க நோட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படி இப்படி எக்கா நீ இவ்வளவு நாளும் போய் சொல்லலை போய் சொல்லிட்டீங்க தானே எங்களுக்கு மாத்திரம் கொஞ்சம் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பேசுறேன் இல்லக்கா நான் அப்படி சொல்ல மாட்டேன் தானே எனக்கு இல்லாட்டி போனாலும் உங்களுக்கு தந்து பாப்பேன் செய்வீங்க எந்த பிறகு அப்படி சொன்னீங்க ஆமா இப்ப மன்னன் இஸ்லாம் இப்ப ஸ்டவ் எரியுது ஸ்டவ் எரியுது அப்படின்னு கட்டோட இல்லக்கா நாங்க பிரேயர் பண்ணோம் ஆனா இது ஒத்துக்கொள்ள முடியாது உங்க வீட்டுல ஜோமண்டா பேய் ஓடுது நோய் போகுதுங்கிறதெல்லாம் நாங்க சுவாசிக்கிறோம் உங்க ஃபேமிலி ப்ரேயர் நாங்களும் வந்து பிள்ளைகளை கொண்டு சுகர்லாம் கிடைச்சிருக்குது ஆனா இப்படி நெருப்பை இப்ப நெருப்பு அனுப்பி தருவாங்க நாங்க யோசிக்க முடியாது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பொண்ணு சொல்லு அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க ஒரு மணி நேரம் கழிச்சு அங்க வர்றோம் சமையல் பண்ணி முடிச்சிட்டு திரும்ப ஸ்டவ் கலத்தி என்னோட கமுத்தி காட்டி எங்க முன்னால பத்த வைக்கணும் அப்படின்னா நான் நம்புவோம் சரிக்கா வாங்கன்னு சொல்லிட்டு நாங்க அப்புறம் அதுக்குள்ள கடையில இருந்து வந்தாச்சா இவன் சொன்னா இப்படி எல்லாம் சொல்றாங்களே என்ன பண்ண நீங்க ஜம்மனுக்கு காட்டு என் நான் இருந்தாலும் பெண்கள் உள்ள வர மாட்டாங்க அது அந்த ஊரில் ஒரு பழக்கம் வெளியே தானே பேசிட்டு போயிடுவாங்க அதனால நான் வெளியே போயிடுறேன் எனக்கு வெளியே போகணும் ஜோலி உண்டு அப்போ நீ ஜம்மன் காட்டு நான் வெளியே போகிறோம் நான் ஜெமிச்சிட்டு போகிறேன் ஜெமிச்சிட்டு வந்தாச்சு அவன் அது முடிச்ச உடனே அதை பொருந்தி போய் சொல்லி இன்னொரு சொல்லி ஒரு பத்து ஐம்பது பேர் வந்தாச்சு வீட்டில் நிறைய ஆள் வந்தாச்சு அப்படின்னு அந்த வீட்டில் நீங்க சொன்னாலும் விசுவாசம்னு சொல்லுவாங்க அந்த வீட்டில் மண்ணெல்லாம் இல்லாமல் சொல்லி அப்படின்னு சொல்லி ஆட்டம் போட்டாச்சு வந்தாச்சு கூட்டம் அப்புறம் ஒரு பொண்ணு அதில் உடனே அழைச்சிட்டு சரி சமையல் பண்ணியாச்சு இல்லையா சரி நான் வரந்து கலைச்சிட்டு காத்தா எழுந்தா இல்லை அப்போ உனக்கு எண்ணெய் இல்லாமல் சூடாயிருமே டேங்கு அப்படின்னு சூடாகலையே அப்படின்னா சரி எங்க முன்னாள் பார்த்து வச்சு காட்டுங்க ஆமா பாவம் சொல்ல ஆண்டவரே சுவாசிக்க முடியாது இந்த சிறப்பு மறுபடியும் ஏறிச்சு அப்படின்னு சின்ன ஜெபம் பண்ணிட்டு சிறப்பத்தை திருப்பி வருஷம் ஏறிச்சு Oye, muy dura, sí, pero... Estábamos con இதில் என்ன மெராக்களின் ஒன்று நடந்ததுன்னா அந்த நான் இருந்த சாலில் அந்த தெருவில் எல்லா வீட்லையும் வீட்டுக்கு முன்னால் ஒரு துளசி செடி வச்சுருப்பாங்க செடி மாதிரி ஒரு கூட கட்டி அந்த துளசி செடி நட்டி அதுக்கு விடிய காலம் அஞ்சு மணிக்கு குடும்ப பெண்களுக்குன்னா விடிய காலம் பச்சை குளிச்சு அந்த ஈரம் துணியோடு கூட ஒரு சொம்ப வளைச்சு கொண்டு வந்து தண்ணி ஊற்றுனது குடும்ப பெண்களுடைய அழகுன்னு சொல்லி அந்த வட இந்தியாவில் மராட்டியர்கள் மராட்டியர்களும் குஜராத்தியர்களும் எல்லாரும் பக்கத்தில் வந்துட்டு இருந்தாங்க பங்காளிக்காரங்க எல்லாருமே அப்போ எல்லாரும் வீட்லேயும் அப்படி செடி இருக்கும் அப்ப நான் வந்து நாசிகனாக இருக்கும்போது நாங்கள் அஞ்சரை மணிக்கு மிஞ்சி ரெண்டு பக்கத்து விட்டு அவர் வர்றதுக்காக நாங்கள் நின்றுட்டு இருப்பேன் நிமிஷங்கள் கொடுத்து நின்றுட்டு இருப்பேன் அங்கிருந்து யாராவது தண்ணி ஊற்ற வருவாங்க சின்ன சில பிள்ளைகள் வருவாங்க இல்லை தாய்மார் வருவாங்க வந்து தண்ணி ஊற்ற வந்தால் நாங்கள் வந்து ரெண்டெல்லாம் பேசுவோம் சரி புல்ல கடவுளை கூப்பிடுங்க ஒரு மாடு மேய்ஞ்சிட்டு போயிடும் புல் ஒரு மாட்டு கடை ஒன்று கடத்தில் கும்பிடுங்க ரோட்ல லாரிக்காரன் லாரி மாட்டை அடிச்சு போட்டு போயிடுவான் நாயை இழுத்துட்டு போகும் நாயை பிறகு அப்படின்னு தண்ணி ஊற்ற மாட்டோம் ஓடிடுவான் அது உடனே கேட்பாங்க ஏன் தண்ணி தான் அந்த மனுஷன் கிண்டல் பண்றான் பரியாசம் பண்றது அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் பரியாசம் பண்றது அந்த காலத்துல அப்ப அதெல்லாம் கேட்டுட்டு தண்ணி ஊத்துவாங்க இப்ப யாரும் தண்ணி ஊத்தல அந்த புல்லுக்கு நம்ம தண்ணி ஊத்தலாமே அந்த புல்லு தீயும் இல்லைங்கிறத அப்ப நான் சொன்னதை உணரல இப்போ உணர்ந்துட்டாங்க கட்சின்னு இறக்குது அப்படி சொல்லி பயப்பட்டு இருப்பாங்க அப்படி எல்லா விஷயத்துலயும் பிள்ளைங்களுக்கு சின்ன சுகம்னா அவங்க ஆர்டர் சுகம் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க சீக்கிரம் டாக்டர் கூட்டிட்டு போங்க நாங்க எங்க கார்ல கூட்டு போட்டா அங்க எங்க டாக்டர் வரீங்களா கேட்பாங்க இப்போ அப்படி கிடையாது ஆர்டர் சுகம் கொடுப்பாரு அந்த விசுவாசம் விசுவாசத்தை நிறைய பேர் ஃபேமிலி விட விடுதாரு ஆட்கள் வந்து இப்படி கத்துறாரு எத்தனை நாள் அந்த ஸ்டவ் எரிஞ்சது மூணு நாள் மூணு நாள் ஆமா தொடர்ச்சி இருபது பகல் மூணு நாள் மூணாவது நாள் என்ன தெரியுமா இப்படி நான் மச்சான் நாளையில் வேலைக்கு வந்து வேலைக்கு வந்துட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் ரெண்டு பிரதர்ஸ் பாக்கியநாதனும் இன்னும் ஆறுதல் ஒரு பிரதரும் ரெண்டு பேரும் என்ன பார்க்க வந்திருக்காங்க അപ്പം വാക്ക വന്നിട്ട് ഉടനെ വാക്ക ബ്രദറെ എങ്കിട്ട് വലിയ അതിശയം നടന്നിട്ടുണ്ട് சொல்றேன் எனக்கு காதல கேட்குது என்ன அதிசயமானு இந்த ஆடல் பேர் கேட்கறாரு குழந்தை மாதிரி கேட்பாருல அப்போ இந்த மாதிரி மண்ணெண்ணெய் இல்லை எங்க வீட்டுல அப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாரு அவர் மண்ணெண்ணெய் இல்லை ஆம்பு ஸ்டவ் அதே பிடிச்சி ஸ்டேடியம் நாங்க ஜோ பண்ணோம் தேவதூரன் பெரிய வைப்புன்னு சொன்னார் அப்படியா நீ ஊழித்து போறீங்க இல்லையா உங்களுக்கு அது இந்திய நாற்பது நடப்பிச்சு உங்களை ட்ரைனிங் கொடுத்துருக்காருன்னு சொன்னார் ஆம்பளை கட்டுதான் கட்டுட்டு பேசிடும்போது ஸ்டவ் டப்புன்னு அணைஞ்சிட்டு உடனே ஐயோ சோறு பொங்கிக்கம்மா சோறு குதிச்சிட்டு நடந்துச்சு இவன் சொல்ற பிரதமர் காஃபி கொடுத்த ராமேஸ்வரம் அழைஞ்சு போச்சு காஃபி கொடுத்து அணைஞ்சு போச்சு அப்படிங்கிற இவா சோறு வேக சோறு வரும் பிறகு பிரதர் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஆண்டம் சொன்னாரு மண்ணண்டா இருந்தாச்சு கடையில போய் வாங்கிக்க அப்படின்னு நான் ஒரு டின்னு வாங்கிட்டோம் போனா ஒரு டின்னு வாங்கிட்டோம் பதினஞ்சு நாளைக்கு போடுறோம்

அதையும் நம்ம நேசிக்கிறதை பார்த்தோன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் நண்பர் இருந்தாரு அவரு திராவிட கலக்கார் அவருடைய சொல்றாரு அவருடைய குளத்துல சாத்தா பூந்து நம்மளை பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பகைக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வழி எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு நாள் சீபாஸ் எல்லாரும் ஜெப கொண்டு அப்போ அவருடைய நண்பனா இருந்த ஒரு ஆள் அவர் ரட்சிக்கப்பட்டு இப்போ உங்களுக்கு தருகிறார் மார்க் மார்க்னு சொல்லுவோம் பழைய பேர் கிருஷ்ணன் அப்போ இவர் இப்போ வீட்டுல இருந்தவர் முன் கொஞ்சம் வந்திருக்கிறார் நண்பன் வீட்டுல வரும்போது தெரியும் வர போறாங்க அவங்க கூட்டம் போகும்போது அந்த என்ன அந்த புத்தகத்தை இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு ஒரு புத்தகம் படிக்க வந்தாரா கட்சியோட புத்தகம் அது ஒரு தொலைச்சிட்டாரு அப்ப தொலைஞ்சு போச்சு பிறகு வேற புத்தகம் வாங்கிட்டாரு வேற புத்தகம் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அந்த புத்தகம் வேணும் அப்படி பல சண்டை போடுவே ரெண்டு பண்ணிக்கிட்டாங்க வேற எப்படி கிறிஸ்டின் வந்துட்டாரு அவரை மீட் பண்ணல அன்னைக்கு பார்த்துட்டாரு அடுத்த தடவை வரும்போது புத்தகத்தோட வரல நடக்கிறது வேற அப்படி ரெண்டு பேரும் வாக்கு இதுல கூட வந்தவங்க நான் நினைச்சு பார்த்துட்டு பஸ் பஸ் ஸ்டாண்ட் வரை வழி இருப்பாங்க நான் இந்த வீட்டுக்கு கொஞ்சம் அப்புறம் அங்கே நின்னோம் அவர் நண்பர் கூட பேசின்னு இருக்காரு அப்படின்னு நண்பர் வந்துட்டாரு அவர் அந்த நேரம் ஒன்றும் சொல்லலை இப்படி வாக்கு வாங்க சொல்லலை அப்புறம் போயிட்டோமா அடுத்த தடவை இப்ப வருவாங்க அந்த அழகிய பார்த்து இருந்துருக்காரு ஜம் போட்டோம்னா போட்டு தம்புறுத்திட்டு இருக்கணும் இல்லையா தம்புறோம்னா அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் ஜம் போறான் அப்படின்னு தெரிஞ்சு ரெண்டு மூணு ரூபா தாதாக்களை தான் கொண்டு வந்தாங்க சண்டை போடணும் சண்டை போடணும்னு மிரட்டுவோம் என்னையும் சேர்த்து மிரட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அரசு மாத்திரை போட்டாங்க கடவுளுடைய சொன்னோம் இப்படி மாட்டான் அப்படின்னு கோபம் அவர் சாத்தானுடைய கோபம் தான் அது மக்கள் நிறைய பேர் மனம் திரும்பி என்று ஒன்றும் சாசு போயாம கோவம் யாரை கொண்டு இருக்கலாம் அப்படின்னு அந்த மனசுல போட்டாங்க ஒன்று எதிரியாயிட்டாங்க மறுநாள் கூட்டத்துக்கு அந்த கூட்டத்துக்கு ரெண்டு புது வாலிபர்கள் வந்துடுறாங்க பெரிய ரவுடிகளாக இருந்தவங்களெல்லாம் அதில் ஒரு அப்படி மஞ்சள் வந்து பிழைக்க மாட்டாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சது அப்படி இருக்கும்போது அவருக்கு அவங்க குரூப்ல சேர்ந்த ஒரு வாரியவன் சொல்றாரு நாம வந்து சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் இப்போ அந்த சர்ச்சு பெரிய அனுப்புறம் நடக்குது ஒரு புரதர் இப்போ ஒளித்து கூப்பிடுறாரு அவரை கூட்டம் ஜெபிச்சாலே போதும் விடுதலை கிடைச்சிடும் நான் வேணா போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி வீட்டில் சொல்லிட்டு போட்டான் இங்கே வெளியே போயிட்டேன் ஆளுக்கு ஃபோன் நடத்துல பிரதர் வந்து ஜெபிக்கணும் அப்படின்ட்டு அப்போ நான் ஜெவமணி கேட்டுட்டு நான் போறேன் வருஷத்தாய் பெற்ற உடனே அதுக்கு முந்தைய கடவுள் வந்து சொப்பனத்தில் தர்ஷனத்தில் பேசுவார் ஆவியில் உடத்தில் கொடுப்பாரு அப்படிப்பட்ட கிருப்பெல்லாம் இருந்தது அபிஷேகம் பெற்ற பிறகு கடவுள் பேச ஆரம்பித்தார் நடந்து போ போகாது செய்ய செய்யாது அந்த அனுபவத்தெல்லாம் எனக்கு தந்துட்டார் அப்போ அப்படி நான் போகலாமான்றே ஜெபிக்கலாமா அப்படின்னு சொன்னப்ப நீ போன அவளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நான் புறப்பட்டு போனேன் அவன் சாப்பாடு எடுத்து போகிறேன் ஒரு வேளை நேரம் ஆச்சுன்னா அந்த அவளுக்காக வேலைக்கு போகிறது லேட் ஆயிடும் அப்படி சாப்பாடு எடுத்துட்டு போகல நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறேன் அந்த வேலைக்கு போகலான்ட்டு அப்ப அங்க கொண்டார் படுத்துக்கிறார் உடம்பு எல்லாம் மிஞ்சலாய் அது இவருக்கு சாட்சி சொன்னார் கூட இருக்கிறார் அவங்க சொந்த அண்ணன் வேலை விட்டா இருக்கு சரி போனவன் வேலை கிடைக்கும் ஒரு நாள் போனா வேலை விட்டு எடுத்துருவோம் ரெண்டு ஒரு புதுசாக வந்துருக்காங்க பாம்பி கனியா வச்சு அவர் கல் போட்டு குணசீலன் கங்கராஜன் ரெண்டு பேரும் குணசீலன் அந்த அதனால சந்திக்கப்பட்டது அது மஞ்சள் கஷ்டப்பட்டு வீட்டில் இருக்கும்போது அவங்களுடைய சொந்தக்கார ஒரு ஆள் மெதடிஸ்ட் சர்ச்சில் பாஸ்டர் இருக்கிறார் போதுதான் குருவானூரா இருக்கிறாரு அவர்கிட்ட சொன்னா அவர் சரி நான் பெரிய டாக்டர் சொல்றேன் நீ நாளைக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வா அப்படின்னு இருக்கிறாரு அதனால அவருக்கு கூட்டிட்டு போற சமயம் கிடைக்கிறாங்க இவர் சொன்ன டாக்டர்லாம் மாசம் மாசக்கணக்காக படம் விட்டுரும் வேற பெரும்போது பிரதர் கூட்டம் ஜோம் பண்ணலாம் அப்படின்னு போனேன் போனது சார் நான் கேட்டேன் இயேசு கிறிஸ்தவம் கொடுப்பாரு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு விசுவாசம் ஆஸ்பத்திரி போகாமல் இருப்பாங்க சரி மகார் போட்டு சொத்தம் போடுங்க அப்படி சொத்தம் சொல்லிட்டு அப்போ பாவரிக்கலாம் சொல்லி கொடுக்கல புதுசுலையா அப்போ மகார் போட்டு சொத்தம் பண்ணுறேன் சொத்தம் பண்ணாரு சொத்தம் பண்ணுவேன் நானும் கை வச்சு ஜபிக்கிறதுக்கு வேற சாப்பிட சொல்லுவாங்க ஒரு சாப்பிட அது மஞ்சள் நான் சொல்லி நான் வேலைக்கு போட்டேன் டைம் பார்த்தா வேலைக்கு அப்ப அவர் வந்து கூட்டிட்டு போயிருக்காரு அது வந்து பையாக்கள்லாம் இருக்கணும் இரு மாடெல்லாம் வளர்க்கணும் ஒரு முக்கல் ஏரியா ஒரு கிணறு ஒன்று கிணறு தம்பி எல்லாரும் இறச்சி குளிப்பாங்க போயிட்டு பையாக்கெல்லாம் கட்டணும் எங்க போ கொண்டு வராங்க அப்படின்னு குளிப்பாட்ட ஒரு கும் குண்டு தோண்டி போட போறியா குளிப்பாட்ட போறியா இன்னும் காலையில வர எந்திரிக்க முடியாம தான் இப்படி தண்ணி ஊற்றலாம் அதான் விஷயம் ஆயிட்டு அப்படின்னு பாசம் ஜோம் பண்ணாங்க சரி சொல்லி வந்து குளிச்சுட்டு வந்துட்டு ஆளுக்கு ஆயிடுச்சு சாப்பிடலாம் போட்டு சாப்பிடலாம் மறுநாள் கடை தேடி விட்டு கட்டாங்க அப்புறம் அறுவடை அப்போ இந்த மாதிரி இது போடலாம் அப்போ இப்படி அந்த அவங்க ரெண்டு பேரும் மறுவாரம் கூட வந்திருக்காங்க அதுதான் ஒரு அண்ணன் சும்மா இல்லா ஒரு அண்ணகாரம் வந்திருக்காங்க இல்லை அண்ணன் தங்கராஜ் இப்போ ரெண்டு படம் தான் போடுவாங்க மிஷின் வழி தெரியுது அது போட்டு இப்படி ஆட்கள் பெரிய மிஷின் இவங்க ரெண்டு வந்திருக்காங்க பரவாயில்ல வீடு நிறைய ஆளுநர் போடுதுங்க அப்படி இருக்கும்போது அந்த அண்ணா நடந்த போது என்னுடைய ஆள் வந்து முன்னால் ஒரு முத்தம் உண்டு அதில் சேர் போட்டு உட்காந்துருக்காங்க எனக்கு கொஞ்சம் டரம் டரம் எட்டி பார்த்தேன் யாரும் உட்காந்துருக்காங்க அப்ப இடையில தடவை வச்சு பாஸ்டர் ஒரு சின்ன சிட்டி கொடுத்தேன் இப்படி பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆளு மாறக்கூடிய இருக்கிறோமா மாத்தரா பண்ற மாதிரி சில ஆட்கள் கூட்டிட்டு போகிற மாதிரி தெரியுது ரெண்டு ரெண்டு ஆறாம் மணி

பண்ணீர்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்போ மிஷினரி ஆள் தான் அப்போ யாரும் ஆள் பார்த்துட்டு பேசுவோம் அப்படின்னு எல்லாம் உட்காந்து சொல்லி வந்தாங்க அப்போ பெரிய சிவா சொன்னா நீங்க வாசல் யாரும் வெளியே வர மாட்டாங்க தேவைப்பட்டவள் எப்படி தர யாரும் தான் அவங்களுக்கு தெரியாத ஆள் இருக்காது பார்த்துக்கலாம் அங்க போனா அவ்வளவு பேர் அவங்களுக்கு தெரிஞ்சாள் ஒரு சொந்தக்காரங்க ஐயா ஐயா நீங்க ஆதிக்கலாம் அப்படின்னு நான் நான் வாசல் வைக்கிறேன் அவங்க எங்க நட மட்டும் வாசல் நீங்களும் அங்கே உட்காருங்க அப்படின்னு சரி எதுக்காக வந்துருக்கீங்க இல்லை இந்த கிருஷ்ணன் நம்ம கிருஷ்ணன் கூட கிருஷ்ணன் ரெண்டு எண்ணெய் தராரு அவ இவரே சொல்றாரு கிருஷ்ணன் இல்லை ஒரு புத்தகம் தராரு என்ற ஃப்ரெண்டு கட்சியில் இருந்தோம் அப்போ கட்சியில் இருக்கும்போது புத்தகம் தொடங்கி போச்சு பொங்கல் வீட்டில் போட்டோம் யாரா படிச்சுட்டான் திரும்ப கொண்டு போட்டான் புத்தகத்தை நான் அப்பவே என்ன பண்ணாரு வருஷம் புத்தகம் வாங்கி தரேன் எனக்கு ஆசை வரண்டே அந்த புத்தகம் தான் எடுத்துட்டாரு போன மாசத்துல இங்கே ஜோ கொடுத்து வரும்போதே கூப்பிட்டு கரெக்டாக பண்ணாரு எனக்கு அது பின்னால் தெரியும் அப்படின்னா நானே வந்து பதிச்சுட்டு வருவேன் என்ன அப்படின்னா அந்த வாரம் பிள்ளைங்களோட படிக்கிறது தான் அப்படின்னு சொன்னோன்னா அவர்களுக்கு கஷ்டமாகி யாரும் பக்கத்து வீட்டுக்காரங்க ஆட்களை கொண்டு வச்சு விராடிக்கிற கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த பக்கத்து வீட்டுக்கார ஆள் யாருன்னு அவரை பார்த்து வருது அவங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஆள் நீங்க நம்ம இப்படி இந்த வேலையு சொல்றாங்க அப்படின்னு சத்தம் போட்டு ஆள் பண்ணி அந்த ஆட்களை பாய்க்காத வர இருக்க முடியாது நீ அப்படி ஆள் தான் எங்களுக்கு தெரியும் வந்த படம் தெரியுது யாரும் பாய்க்கிறேங்க கூட்டுங்க அப்படின்ட்டு இன்னும் பக்கமா வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க போய் நானும் கூட போறேன் நல்லா நச்சு விடுங்க அடி சப்பிடுங்க சாட்டை பண்ணாங்க சரி பார்த்துக்கலாம் சரி விசாரால நடந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வருத்தம் இருந்தாலும் ஏன் இப்படி நம்ம பயிரிடும் ஒரு காரியம் செய்யணும் அவர் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்னாவே போவோம் ஒன்னா சாப்பிடுவோம் கூட்டுக்கறி எல்லாம் பரிமாறிடுவோம் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் பெரியம்மா பையன் சின்ன பையன் சொல்லுவாங்க கேட்டாலும் சொல்லுவோம் மார்க்கெட் போனா ஒன்னா போவோம் காடெல்லாம் இங்க போய் பெரியம்மா பையன் இருக்க போய் பிள்ளை இருந்தான் ஆமா முதல்கரட்டி சரி அந்த தமிழ் ரெண்டு வந்து தமிழக மேலத்துல தாயும் சொல்லிட்டு வந்துடும் ரெண்டு வந்து பேசிட்டு அப்படி ஆகி ஆகி அந்த பொம்பளை முதல்ல மசாலா அரைக்கலாம் கேட்பா காய்கறிக்கு மீன்கறி மசாலா சொல்லி கொடுத்துருவாங்க

போடுறது அவருக்கு கூட்டு பாஜாவோட அங்க அந்த தாக்க தாய் நல்லா வைக்கிற நீ என்ன இப்படி வைக்கிற அங்க சண்டை போடுறது இப்படி அந்த மாதிரி பொறாமையான எண்ணங்கள் சொல்லிக் கொடுக்கூடாது அந்த மாதிரி ஆட்கள் நம்ம குழந்தையும் கிடையாது நம்ம தான் போட்டு கொஞ்சிட்டு கிடப்போம் எல்லாம் மாமன் இந்த அன்பா அப்படி இறங்கி போற இடத்துல இப்போ ரெண்டு பேரும் பெரிய நைட் நாயிட்டேப்போ நாம் போடுற மட்டும் அவர் நாம் மட்டும் பிந்தி போனோம் அவர் பிந்தி போனோம் கேட்பா இந்த அவர் வரல ஜாகரகமாக பிந்தி அவர் வரல சொல்லலை இந்த காரணம் அப்புறம் ஒரு நாள் அப்படியே வேலையிலிருந்து வந்துட்டு இருக்கிறேன் சாயங்காலம் பிளாட்ஃபார்ம்ல வரைக்கும் ஆட்கள் போட்டுக்கிறாங்க வந்துருக்கிறாங்க அப்படி வந்து சும்மா வர என்ன இந்த ஆளு இப்படி நம்ம ஒரு காரியம் தப்பா பேசல ஒரு தீமையும் செய்யல நன்மை தான் தீமை செய்யல அவரை உங்களை ஏற்றுக்கொண்டதுக்காக அப்படி பயக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு இடத்துல வந்து வர்றேன் வந்துட்டு போது நெல் அப்படின்னாரு வலது பக்கமா திரும்பிப்பார் அங்க ஒரு கம்பெனி மேனேஜருடைய பெரிய குவார்டர்ஸ் அப்ப அதுல ஒரு மிலிட்ரி ரிட்டையர்மெண்ட் இந்த பைக் வச்சுட்டு வாட்ச்மேன் நிக்கிறாரு அப்ப கேட்டு போட்டி இருக்குது அப்ப அதை பாரு நான் பார்த்து அந்த ஆள் கேட்டு திறக்கிறாரு கேட்டு திறமா அங்கிருந்து ஒரு ஆயா வேலைக்காரன் பண்ணோம் வயசானவங்க ஒரு ரெண்டு வயசு பையனை நல்லா ட்ரெஸ் பண்ணி தலை கேப் வச்சு கூட்டிட்டு வராங்க அந்த ரோட்ல அந்த பகுதியில் ஒரு கார்டன் கிராம்டன் கம்பெனி பெரிய பெரிய எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கம்பெனி பெரிய கம்பெனி அப்ப அந்த விலைக்கார அந்த மேனேஜர் வந்து விலைக்காரன் அப்ப அந்த அங்க ஒரு கார்டனுக்கு அந்த கார்டனுக்கு வாக்கிங் அவர்கள் அந்த பையனை கூட்டிட்டு வரான் கூட்டிட்டு வந்து கேட்டு அவனுக்காக கேட்டு தருகிறாரு பையன் வராது முதலாளி சின்ன முதலாளி வர்றாரு கேட்டு தந்தாச்சு கேட்டு தர்றது அதை கேட்டுக்கிட்டு அவனும் அந்த ராணுவ அதிகாரி தோல்ல துப்பாக்கிட்டு சொல்லிட்டு அந்த பையன் சின்ன பையன் அவனும் அந்த ஆயா கையை விட்டுட்டு அவனுக்கு சொல்லிட்டு அடிச்சான் சொல்லாமல் சிறு சிறு ஆயிடுச்சு சரி தொலைஞ்சான் அப்புறம் அவங்க போயாச்சு கதை பூட்டியாச்சு அப்புறம் என்ன போ அப்படின்னாரு நல்ல நேரமும் இல்லை அப்புறம் போ அப்படின்னாரு சரி போகும்போது பேசிட்டு வர்றாரு இந்த சின்ன பையனுக்கு பெரிய மனுஷன் எதுக்காக மரியாதை கொடுத்தான் தெரியாது அந்த சின்ன பையனுடைய தகப்பன் யாருன்னு அந்த பெரிய இந்த மனுஷன் தெரிஞ்சுக்கலாம்

ரொம்ப சந்தோஷம் வந்து பேசியிருந்தார் என்ன அறியக்கூடிய ஒரு காலம் வரும்போது உங்களுக்கு கொடுக்குற மரியாதை கொடுப்பாங்க அந்த மாறும் கடவுளையும் பேசணும் திரும்ப திரும்ப நிறைய பேர் கவலைப்பட்டு கலைஞர் காரணம் தான் கடவுளோடு கூட பேசாதனால கடவுளுடைய வார்த்தைகள் கிடைக்காதனால அப்படின்னு ஆகி அப்போ அப்படி வளர்ந்துட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது மறுபடியும் அதிகாரப்படுத்தியாச்சு ஏற்கனவே அதிகாரப்படுத்தியாச்சு அதிகாரப்படுத்தும் போது அப்போ சொந்தமா சொந்தமாக கட்டடம் கிடையாது ஒரு ஸ்கூல்ல தான் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங் நான் அப்படியே தான் உட்காந்துருக்கோம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் எந்த இடத்துல முதல்ல ஆரம்பம் குடலா அதெல்லாம் முதல்ல புதிய ஆரம்பிச்ச இடமா அதுல முதல்ல ஆரம்பிச்சு ஜெரிமேரிங்கிற இடத்துல ஜெரிமேரி அப்போ நீங்க இருந்தீங்களா அப்போதான் போகிறோம் அப்போ ஜாயின் பண்ணி சரி சரி ஜெரிமேரி பிஎன்சி பாஸ்டி வீட்டுல வீட்டுல ஆரம்பம் என்ன தரிசனத்தை கொண்டு விட்ட இடம் தான் எந்த வருஷம் ஆயிரத்தி அறுபத்தி எட்டு கிடையாது அறுபத்தி எட்டு எட்டு எட்டு அறுபத்தி எட்டு சபை ஸ்டார்ட் ஆகுது ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு நான் அப்புறம் அங்க மக்கள் எல்லாம் அங்க வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அங்க ஒரு வாடகைக்குரிய இடம் இருந்தது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு ஸ்கூலு சாயங்காலம் ட்ரெயின்ல போயிடுவாங்க அப்படி பண்ணியிருந்தாங்க அப்போ பேர் ஒரு பத்து பதினஞ்சு பேர் பத்து மக்களும் அப்படி அதிகாரப்படுத்துறதுக்கு வீட்டுக்கு வந்தாங்க சண்டையில சொன்னாங்க நாளைக்குன்னா மத்தியானத்துக்கு மேலே வீட்டுக்கு வருவேன் அப்படின்னாங்க அப்புறம் வந்தாங்க அவர் வந்தால் நாங்கள் ரெண்டு வந்தால் இருக்கிறோம் பண்பிள்ளையில் ரெண்டு பையங்க வச்சுருக்காங்க பக்கத்து வீட்டில் ராஜுன்னு ஒரு பிரதர் அண்ணாளுக்கு அப்பா அவர் தான் சபை எங்களோட எங்களோட கூட பழகிறாரு அவர் அவரும் கூட இருக்கிறார் அவரையும் வந்திருக்காங்க அவங்களும் வந்தார் அவர் தான் எனக்கு அட்ரஸ் கொடுத்த ஆளு அவர் வந்திருந்தார் சொன்னாங்க கல்யாணம் சொன்னார் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நேரம் ஆகக்கூடிய தகுதி நிலைமையெல்லாம் வந்து வசனத்தெல்லாம் சொன்னாங்க சரி நான் ஜெபம் அதிகாரப்படுத்தணும் மிளகாய் போட வச்சாங்க மிளகாய் போடும்போது ஒரு பெரிய தரிசனத்தை காட்டப்பட்டது அப்ப எனக்கு முன்னால் ஒரு பெரிய தீவெட்டி பெரிய லைட் ஒன்று எரியுது கத்த கத்த கத்தன்னு தீவெட்டி போல பெரிய லைட் எரியுது ரெண்டு பக்கமும் ஜூரிஸ் ஜூரிஸ் அப்படின்னா ஜட்ஜிகள் கோர்ட்ல இருப்பாங்க இல்லையா கடப்ப ஒரு பொண்ணு மேல இதெல்லாம் பொண்ணாக வச்சு அவங்க ஒரு இங்க ஒரு மூணு பேர் அங்க ஒரு மூணு ஒரு பக்கம் நாலு பேர் ஒரு மூணு பேர் ஏழு இருக்காங்க எழுப்பிருக்கிறாங்க அந்த லைட் முன்னால ஒரு பெரிய ஸ்டாண்ட்ல அந்த மாதிரி பிரசவமான பிரசனப்பட மாதிரி புல்புட்ல ஒரு பைபிள் ஒரு பெரிய புத்தகம் வச்சிருக்கு பைபிள் மாதிரி இல்ல ஒரு பெரிய புத்தகம் வச்சிருக்கு லெப்ட் சைடுல நீதின்னு எழுதிருக்குது ரைட் சைடுல நியாயம் அப்படின்னு அப்ப அதை நான் பாதிச்சிருக்கிறேன் அப்ப அவங்க கை வச்சு அபிஷேகம் பண்ணி முடிச்ச உடனே ஆண்டோட சத்தம் கேட்டது இவருடைய நீதி நியாயம் நாட்டினுடைய ஒரு அதிகாரம் அவர் சொன்னா சாட்சியம் சொன்னாங்க அவருடைய போலீஸ் அதிகாரப்படுத்தப்பட்ட டாக்டர் அதுக்கப்புறம் அவன் பேசிட்டே இருந்தார் பேசிட்டே இருந்தார் இதுக்கு போனோம் ஊருக்கு போகணும் தமிழ்நாட்டுக்கு போகணும் பேசியிருந்தார் ஏன்னா தமிழ்நாட்டு வர்றதுக்கு மன இல்லை வேலையும் சேர்த்து முடிஞ்சுன்னு ஆசை குடும்பத்துக்கு உதவி செய்யணும் கடனாக போச்சு வேலை சேர்த்து முடிஞ்சிடும் அப்படின்ட்டு அப்ப வந்து தமிழ்நாட்டில் ஒழித்து போனோம் அப்ப நான் தமிழ்நாட்டில் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் போயிருக்கிறாங்க என்ன இவர்கள் தமிழ்நாட்டில் பெரிய பெரிய சபையில நிறைய இருக்கு அப்ப அதனுடைய பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் புக்கர் ஆகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா கிறிஸ்துவ வந்த பிறகு நிறைய புத்தகங்கள் அவன் படிச்சிருக்கிறேன் அப்ப இப்படி இவ்வளோ பெரிய ஆழமான கருத்துகள் விழாக்கள் இருக்கிற இடத்துல நாம போய் இப்படி ஒழிச்சு சின்ன பையன் பைபிள் தெரியாது அப்படின்னு சொல்லி ஆண்டு முறையிட்டு இருந்தேன் அதில் சில காரியம் சொன்னார் எல்லாரும் என்னுடைய ஊழியம் செய்யல சில அவங்களுடைய குடும்பத்துக்காக ஊழியம் செய்றாங்க தங்களுக்கு புகழ் உண்டாகும்படி ஊழியம் செய்றாங்க அது மாத்திரம் என்ன செய்ய மனுஷர்களை தெரியப்படுத்தும்படியாக ஊழியம் செய்றாங்க என்னுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு ஆட்கள் குறைவு நான் என்ன சொல்றேனோ அதை சொல்றதா என்னுடைய ஊழியம் அவனால நீ பையனுக்கு தெரியல சின்னவன் தான் சொல்லிட்டு கூடாது நான் சொல்றது சொல்லணும் அப்படின்னு சொல்லி இறங்கி அவங்களெல்லாம் சின்ன வயசுல வந்து அதெல்லாம் ஞாபகப்படுத்தினார் அப்ப அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து வசனம் சொன்னார் யோகான் சுசேஷத்தில் இருக்கிறது பிதா குமாரன் காண்கிறது எதுவோ அதை அதை இல்லாமல் தாமாய் ஒன்றுமே செய்ய மாட்டார் அப்படின்ட்டு நீ நான் சொல்றது நீ சொல்லணும் நான் காண்பிக்கிறது செய்யணுதான் சரி அப்படின்னு செய்யணும் அப்படின்னு ஒரு தசி ஒப்பு மறுபடியும் போராடி இருக்கிறேன் மறுபடியும் இப்போ போகணும் வரணுங்கிறதுல ரொம்ப யோசனை வேலையை விட்டுட்டு இப்போ போகலாம் வந்து போகலாம் அப்படி அப்படின்ட்டு பல சிந்தனை இப்போ இந்த கடனை வாங்கி கொடுத்துட்டேன் இல்லையா கடன் கொடுத்தனால வருமானம் குறைவாயிட்டு ஆயிட்டு அப்படி வீட்டில் வந்து அரிசி வாங்கி கொடுப்போம் பத்து கிலோ அரிசி மாத்திர ரேஷன் வாங்கி கொடுப்பேன் அதை வந்து மாதம் பூரா போட்டு கொஞ்சமா போட்டு போட்டு செலவு பண்ணுவோம் அஞ்சு பத்து ஐயாயிரம் பேர் போஷிட்டாரு தானே நம்ம கொஞ்சம் போட்டு அந்த மாதிரி சுவாசத்தில் அவரும் சுவாசத்தில் வந்து இருக்கிறாங்க அந்த ரெண்டு சுவாசம் வளர்றோம் அப்படி வளர்றதுக்காக அந்த ட்ரெயின் எடுத்துருப்பாரு அப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படி இருக்கையில் அங்க எத்தனை ஊழியக்காரங்க இருந்தாங்க அவங்களுக்கு நீங்க உங்களை அபிஷேகிக்கும் போது முன்னாலே மார்க் மார்க் டி சுந்தராஜ் ஓ சரி சரி ஒன்று திரும்ப மூணாவது அவங்க தம்பி ஒரு ஒரு ப்ராஃபிட் தெரிஞ்சு சேர்ந்த சரி சரி அவங்க பேர் என்ன பால்ராஜ் அவங்க இப்ப நீங்க அப்படி லேடி சுந்தரா விராடா இருந்திருக்காரு மார்பல் அபிருஷி பாஸ்டர் இருக்காரு சுவாசில இருந்தாரு அஞ்சு ஊழியக்காரங்க இப்போ இருக்கீங்க பாஸ்டோட சேர்த்து மொத்தம் அஞ்சு ஊழியக்காரங்க அஞ்சு பேர் அப்படி இருந்தோம் இப்போதான் என்ன விஷயம் அப்படி பண்ணி இருக்கும்போது அப்புறம் ஒரு இப்படி காலம் தாழ்த்திட்டே இருந்தேன்னா ஒரு நாள் மில்லுக்கு வந்துட்டார் ஆட்டம் நேரடியா ஒரு நாள் மத்தியானம் வேலை செய்யறதுல நான் பயன்படுத்தி நிற்கிறேன் பக்கத்துல ஒரு கதவு கதவுல சுந்தர் ராஜன் சொல்லி ஆக்சுவலி கேட்டது இந்த மேனேஜர் சூப்பர்வைசர் யாராவது கூப்பிடுறேன் அப்படின்னு பார்த்தா இயேசு சங்கமயமா ஒன்றும் கேட்க முடியல பதினஞ்சு அப்படியே இறங்கிட்டு வந்தேன் பைபிள் எழுதுகின்றார் நம்ம இந்த பாடம் மிஷினில் வச்சுட்டு போய்ப்போம் படிச்சு படிச்சு வச்சுட்டே இருப்பேன் அப்போ பைபிளோட நான் எடுத்தேன் யூகா இருக்கிறாள் அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு வசனத்தை வாசிக்கிறேன் அன்றியும் மனம் பாவம் பாவ மன்னிப்பு தொடங்கி சகல தேசத்தார் அது நாற்பத்தி நாமத்தினால் பிரசங்கிக்கப்பட வேண்டியது அதுக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கீர்கள் அதனை அப்போ சொல்லிருக்கிறார் அதனால லட்சியம் மனம் திரும்புதல் மாத்திரம் இல்லை பாவம் மன்னிப்பையும் கிடைச்சிட்டேன் இந்த ஊழியத்துக்கு அழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கலந்துட்டேன் இனி நம்ம கலந்தாக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு முடிவு பண்ணிட்டு சரி வீட்டில் துணை சொன்னேன் இப்படி ஆண்டு நேரடியாக வந்துட்டேன் லட்சுமி நம்ம அப்படி சீக்கிரம் புறப்பட்டு கடவுள் நடப்பார் நம்மள அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா அப்ப சரி அப்படின்னு ஒரு பண்ணி முடி பண்ணிட்டு அப்ப இத்தனா தேதி சொல்ற கடைசி அன்னைக்கு நைட்ல ஸ்டேட்ல சொல்றாரு இத்தனா போகணும் அவங்க இதுக்கு முன்னால் இதுல தெரியுமா இத்தனா போன ஸ்டேட் கொடுத்த உடனே நாங்க வந்து இந்த கடனை கொடுத்துட்டு கடன் கொடுத்தாமல் போறது கடனை வாங்கி அதை சும்மா இருக்குன்னு கடன் வாங்கி செலுத்தாமல் போறான்னு கடத்தோட போய் சாட்சி கொடுத்தப்போ கடக்காரங்க வந்தாட்டையும் பைசா வாங்க வாங்கின பைசா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா சாட்சி கேட்டு அப்ப சொன்னாரு இந்த கம்பெனி ஒண்ணு கிடைக்க வேண்டிய எல்லா உரிமையும் வாங்கி தந்துட்டு தான் பொண்ணாரு போவேன் அதுக்கு ஆயத்தப்படும் தருவான் வேலை விட்டு போனா அது பிஎஃப் தான் கிடைக்கும் அது ஆறு எட்டு மாசம் கழிச்சு தான் கிடைக்கும் இப்படி எல்லாம் கிடைக்காது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல ஆண்டர் டேட் கொடுத்தாச்சு அப்ப டைம் எடுத்து அது ஒரு பத்து நாளைக்கு வந்து டிக்கெட் கொடுக்கும் டிக்கெட்டுக்கு நான் படம் டிக்கெட் எடுக்கணும் அப்புறம் மாறு பண்ணிட்டு அவர் ரயில்வேல இருப்பாரு அவர்கிட்ட சொன்ன பிறகு இந்த ஊருக்கு போனோம் ஒழித்துக்கு அம்மையா ஒழித்துக்கு அவரு எங்க ஊர்ல அவருக்கு பெரிய ஆசை நான் ஒழித்து போறேன் அப்படின்னு முதல் போறீங்க மூஷியா இருப்பாரு அப்புறம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு அப்போ டிக்கெட் எடுக்கணும் சரியா சொல்லுங்க காசு கொடுத்து நான் எடுத்து வந்துருக்கேன் அப்படின்னாரு சரி இப்போ காசு வேணும் காசு சரி மில்லில் நீப்பணம் நீச்சம்பம் கிடைக்கும் அப்போ அதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நான் எழுதி இத்தனாம் தேதி ஒரு மாசம் லீவ் வேணும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மாசம் லீவ் கிடைச்ச ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு நாள் பெரிய லீவ் அந்த லீவு போட்டு இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துல அறுபத்தெட்டு அறுபத்தொன்பதுக்குரிய லீவ் எனக்கு லீவ் செல்வாங்க லீவ் குறிய ஒரு ஒரு மாதிரி லீவ் வேணும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு மேனேஜ் வச்சுருந்தேன் லீவ் தான் கொடுக்குறீங்க வேலையை விட்டு ரிசைன் பண்ணி ரிசைன் பண்ணி சரி சரி ஏன்னா ரிசைன் பண்ணிட்டு ஒரு நான் போயிருந்தேன் போயிட்டு பிறகு வரலாமே அந்த மாதிரி அந்த மாதிரி தான் படிக்கல போவோம் சரி போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிதான் முழுவதும் போகிறதுக்கு மனம் வரல நடத்தினதில்லை அப்ப இப்படி செய்துட்டு லெட்டர் கொடுத்துருக்குறேன் அவர் மேனேஜர் சொன்னார் சரி நான் ஜாக்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வாங்கி வச்சுட்டாரு லெட்டர் வாங்கி வச்சு மறுநாள் மில்லு ஸ்ட்ரைக் சின்ன காரியம் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அது ஒரு ஆறு மாசத்துலயே ஸ்ட்ரைக் ஆக வேண்டியது நான் தான் ஐடியா கொடுத்தேன் போ ஸ்ட்ரைக் பண்றது ஆமா இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அப்ப கம்பெனியில கம்பெனி முதலாளி கேட்கிறாரு மேனேஜ்மெண்ட்ல அதாவது எல்லா சபையும் கம்பெனியில மூணு மூணு மிஷின் ஓட்டுறாங்க இப்போ ஆளை குறைக்கிறாங்க அப்போ ஆளை குறைஞ்சாச்சுன்னா நமக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம மாத்திர ரெண்டு மிஷின் ஓட்டிட்டு இருக்கிறோம் அப்படி கேட்ட உடனே அவர் வந்து நான் சுந்தரராஜ்கிட்ட கேட்கறேன் இன்னும் லெட்டர் இருந்தனால விட்டாச்சு அவங்களுக்கு தெரியாது அப்போ அவர் கேட்டாரு அப்போ மேனேஜர் கூப்பிட்டு கேட்டாரு இப்படி முதலாளி சொல்றாரு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நான் கேட்டேன் நடத்தினால ஒண்ணு இல்லை முதலாளிக்கு லாபம் தான் சமரனை போட்டு கொடுக்க வேண்டாம் பிபி கொடுக்க வேண்டாம் ஒன்று கொடுக்க வேண்டாம் லேபர் பட்ஜெட் நடத்தலாம் அப்படிதான் நடத்து நடத்துறாங்க அந்த விருப்பங்கள் வந்துட்டு அப்படின்னு செய்யுங்க சரி யாரை நிப்பாட்டுங்க மூணு தெரியாம ஒரு கொஞ்சம் ஆள் நிப்பாட்டணும் இல்லையா அப்போ முப்பது பேர் இருந்தா ஒரு பத்து பேர் நிப்பாட்டணும் அப்ப யாரு பாட்டு அது புதுசா வந்தா அதுக்கு நிப்பாட்டணும் அதுல புதுசா வந்தா வேலை செய்யலாம் பழைய வயசான ஆட்கள் ரெண்டு தெரியும் ஓட்ட மாட்டேங்கிறான் ஞானுக்கு மூணு தெரியும் கொடுத்தேன்னா அது வா பண்ணி போடுவான் அப்ப அப்படி அப்ப என்ன செய்யுங்க என்ன செய்யலாம் தொடர்ச்சின்னு பாக்குறேன் கம்பெனி மூடுது மூடி கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருங்க கொடுத்து போச்சு ஆட்கள் வெளியே இருக்குல்ல ஒரு புது ஆட்கள் எடுத்து போட்டு எந்த பெசிலிட்டியும் கொடுக்க மாட்டோம் அது ஐடியா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவன் அஞ்சு ஆறு பேர் முதலாளிகள் பார்ட்னர் பார்ட்னர் சேர்ந்து அந்த சின்ன சின்ன ஃபேக்டரிஸ் நடத்துறாங்க அப்போ அவங்க எல்லாம் பேசும்போது அப்போ அவ்வளோ பணம் நம்ம போட்டால் பிஸ்னஸ் நடத்த முடியாது நம்ம வியாபாரம் ஒரு மூலதனம் போட்டு ஃபேக்டரி நடத்த முடியாது பணம் கிடையாது இருக்கிற பணம் எங்கள்கிட்ட கொடுத்துடலாம் அப்புறம் நம்ம பிறந்த திரும்ப எங்க போறது பச்சை இருபது நாள் ஓட்டு போதலாம் கண்டு விட்ட பிறகு ஒரு சூப்பர்வைசர் வந்தாங்க எங்க செட்டு அவங்க செட்டுனா எல்லாம் பெரிய ஆட்கள் அடிச்சு விடுவாங்க எங்க சுட்டில் எல்லாம் சின்ன செட்டு எங்க சுட்டில் வச்சு மூணு தடவை ஆக்கி விட்டுட்டு அவர் அங்கே ஆக்கிடலாம் அப்படின்ட்டு அவர் யூசுஃபை தபால் அங்கே அஞ்சு கிராமப்புறத்துள்ளார் கஞ்சமத்திலேதார் அவர் வந்தார் அவர் வந்து வேலை சேர்ந்தாச்சு அப்போ அந்த சுட்டு ஆட்டு கொண்டு ரெண்டு பேரும் ஆண்டு சொல்றாரு அது வந்திருக்கு ஆடு மோசமான ஆடு மூணு தேடி ஓட்டுற கான்ட்ராக்டர் வாங்கி பேசிட்டு வந்திருக்கிறான் அதெல்லாம் காண மாறல நாங்கள் எங்கள் ஆட்டில் சொல்லிவிட்டார் ராஜேஷ் ஏன் நான் ஓட்டிட்டு தறி பக்கத்தில் ஒரு ஆடு ஒரு தரிச்சு மாடு அவன் லீவில் போயிட்டான் அந்த தறிகாரர் இதை கொண்டு சொல்றாரு ஏன் சொல்றாரு எங்களை வந்தாண்டிலே ராசி ஆயிட்டார் சுந்தரன் சொல்லி கொடுக்குறா சுந்தராஜோட பழகிறது அப்போ இவர் அவர் வந்து அவன் ஓட்டணும் அவரு நான் ஓட்டணும் ரெண்டு பேரும் ஓட்ட போட்டு அதே ஓட்டணும் எவ்வளோ ஓட்டுற அப்படின்றாரு நான் சொன்ன ஓட்டம் இது யாருக்கு இருந்து நீ சொல்றது அப்படின்னு நான் சொன்ன ஓட்டலன்னு நான் வழி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில்

அதை நீங்களே பண்ணலாம்னு நினைச்ச முடியல கடைசியில மில்ல மூடுறதுக்கு இவன் ஐடியா பண்ணி அன்னைக்கு நாங்க நைட் சிம்ல வேலை பார்க்குறோம் அன்னைக்கு வந்து ஓடிச்சு விட்டுறதுக்கு போறோம் பாதி எங்களுக்கு தெரியும் எங்க வாட்சிங் எங்களுக்கு தோசை உண்டு அவன் வந்து ராஜு மில்ல இன்னைக்கு மூட யாரும் யாருடா இருக்கும்போது அவரு பார்க்கறது மேனேஜர் ஆர்டர் போட்டான் நைட்ல உங்க சுற்றி முடிஞ்சு போகும்போது உங்க சூப்பர்வைசர் போட்ட மரம் பாரு அப்படியா சரி பார்த்து அது வந்து செய்தி அது முந்தின சுற்றி செய்தி கிடைச்சிட்டு அவன் என்ன பண்ண தெரியுமா வழியில ஒரு இருட்டு இருக்கிறாங்க போற வழியில அதுல எல்லாம் கஷ்டப்பட்டு அடிபட்டார்கள் அந்த படைப்புகளுக்கு வராமல் அப்ப நாங்க எங்க கூட தான் போறாரு ராஜன் இப்ப நாங்க வரும்போது எல்லாத்தையும் அப்படியே ஓடி சொல்லிட்டு போனார் இல்லையா நின்று நான் வரேன்னா கொஞ்சம் முந்தி வந்துட்டோம் முந்தி வந்து அந்த இருட்டை தாண்டி நாங்க இருந்தாரு பட் இவர் இருட்டு நேரம் இருந்தார் இல்லையா போட்டாங்க அதே பாப்புரை அப்பா வந்துட்டோம் பிடித்தந்திரமான ஆளு தலையில முகத்தை அடி விழாமல் இருக்கிறது கீழே விழுந்தார் உடனே விழுந்து ஊந்து ஊந்து ஊந்து வெளிச்சு

வெளியிருந்து யாராவது இருந்து ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணாலும் விட கூடாது கேட்டு முன்னால நல்லா உட்காந்துருந்தேன் மேல வரிசையா கேட்டு முன்னால தான் உட்காரு காஞ்சத்தை போட்டுடலாமா அப்படி இருக்கும்போது இப்ப நமக்கு ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் காசு இல்லை ஆண்டல் கேசி ஆண்டல் போட்டு என்ன பண்ண ஜெபம் பண்ண ஆண்டு நான் உனக்கு ஆசைப்படுறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டாரு அங்க ஒரு ஃப்ரெண்டு அவருக்கு அஞ்சு கிராமத்துக்கு அழகா பிறந்துட்டாரு ஒரு ரிலேஷன் கூட ஒரு டெய்லர் தாஸ் டெய்லர் பிரேமசான் டெய்லர் நம்மளோட ரொம்ப பழக்கம் காரணம் நானும் அவரும் ஒரே வீட்டில் இருந்தது ரொம்ப நேரம் அப்புறம் அவங்க அம்மா சமயப்படுத்தி வந்துருந்தாங்க ஒரு ரெண்டு ஆள் அந்த ரெண்டு பேர் நான் கூட ஒரு ஆள் மூணு நான் தான் வீடு எடுத்திருந்தேன் வீட்டில் அவங்க வச்சு எப்படி இருந்தோம் அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆனா அந்த அம்மா சொல்லிச்சு நீ என்ன பிள்ளைகளுக்கு இங்கே யாரும் தெரியாதப்பா இந்த அவங்க கொடுத்துட்டு அந்த ரூபா தந்துருவாங்க அதுக்கெல்லாம் கூட அதுக்கப்புறம் வேலை ரொம்ப கூடி போயிடுச்சு ஆனால் அந்த ரூபாய் தந்துருவாங்க நீ வேற வீட்டு பார்த்துக்க சரி அப்போ நாங்க நான் மில்ல பக்கத்து வீட்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு வாங்கிட்டு அவங்கள தான் வீட்டில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட அவருக்கு நான் இப்படி ஊழியத்துக்கு கொடுத்தனா அவருக்கு கிடையாது மாதிரி பார்ப்பார் அவர் தான் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் தச்சு தர்றாரு கொஞ்சம் அந்த ஒரு இன்ச்சு கட்டாயிட்டு அதை கட் பீஸில் போட்டுருவாங்க பேண்ட் சொல்லிடலாம் அப்படி ரெண்டு மூணு தேய்ச்சி வச்சுட்டு அவருக்கு ஒன்று எடுக்கும்போது என்கிட்ட எனக்கு ஒன்று ஒரு மணி இப்படி துணி இருக்கு வாங்க ஆளுக்கு ஒரு சட்டை தச்சுட்டு அப்போ அதே மேட்ச் தையல் தையல் தையல் ஃப்ரீ அந்த துணிக்கு மாத்திரம் கட்பீஸ் மாத்திரம் காசு கொடுப்பான் ஃப்ரீயாக தச்சு கொடுவார் அப்படி பேன் செட்டில் போடுவோம் வாரத்துக்கு டெய்லி துணி மாற்றிருப்போம் அப்புறம் மேனேஜரையே கேட்டேன் நான் மேனேஜராக இருக்கிறேன் டெய்லி ஒரு சட்டை என்னால் போட முடியலையே அப்புறம் இப்படி போட்டு நான் ஹிந்தி ஜாஸ்தி பேச முடியாதா ரஜா அவர் இந்த போடுவேன் <laughs> அப்படின்ட்டு அப்படிங்கிறது அவளும் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு தான் அப்படி வந்து வாழ்ந்துட்டு அவள்கிட்ட போயிருக்கிறேன் அப்படி ஊருக்கு போகிறேன் ஊழியத்து போகிறோம்னா அப்படி மக்கள் மாதிரி அப்படியே ஆசிரியர் முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா ஆமாம் அண்ணியில் ஊத்துட்டாங்களா இவங்களும் ரொம்ப அனுபவிச்சுப்பாங்க ஆமாம் அண்ணியில் ஊத்துட்டாங்க சரி சரி முடிஞ்சா நான் ஸ்டேஷனில் உங்களை பார்க்குறேன் அவர்கிட்ட வர பேச்சு கொடுக்கல ஆண்டு சொன்னா இவங்க காசு கேட்காது நான் தானே உங்களுக்கு இருப்பேன் அவன்கிட்ட கேட்கல சரி நான் அப்படி வழி அனுப்பிட்டு முடிஞ்சாலும் அவங்க மன்றத்தில் பார்க்கறேன் போயிட்டு போயிட்டு எனக்கு சங்கடமாயிட்டு ஆண்டவரே என்ன பண்றது அப்புறம் ராத்திரி கூட ஆஞ்சு முழுக்கிட்டு வரும் ஆண்டு சொல்ல காசு வந்துட்டு இருக்குது நான் தானே ஒன்று போறேன் என் வேலைக்கு தானே போறேன் என் மனுஷனுக்கு தேடுறேன் அவங்க பிறந்ததான் அனுப்புவேன் சுவாசிக்கிறேன் ஆண்டு விசுவாசம் நான் கேட்கல ஏற்றப்படுங்க நேரம் நாள் இருந்தது இப்ப நாளைக்கு டிக்கெட் எடுக்கணும் நீ பணம் வேணும் பணம் வந்தால் தான் டிக்கெட்டு கொடுக்கலாம் உடனே அப்படியே கொஞ்சம் பண்ண முடிய முடிய சொல்லிட்டு காலையில் அஞ்சு மணிக்கு முடிச்ச போகிற ஜோம் பண்ணுறேன் பணம் வந்தாச்சு சரி கையில் போடுறேன் அப்புறம் பாக்கியம் வந்தால் வர்றாரு பாக்கியம் கூட அன்பா இருந்தாருங்க அவரு பாக்கியம் அன்பாக அவர் கொண்டு வர பணம் கொண்டு வர வந்து காலையில் காலம் தட்டுற பிரதர் பிரதர் பிரதர் யாரு என்ன அப்படியே முடிவு வந்துட்டீங்க நேற்று போனஸ் கிடைச்சது உள்ள வரோம் உட்கார வச்சு கம்மலுக்கு போனஸ் கிடைச்சதா ராத்திரி வீட்டில் வைக்க முடியல சுந்தராஜ் குரூப் சுந்தராஜ் குரூப் நாலு பேர் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா கம்ப்யூட்டர் இருக்குன்னா தெரியாது எனக்கு அதில் ஒன்று கூட அதுக்காக பார்த்துட்டு கம்பெனிக்கு போடணும் அந்த சரி வேறு உட்காரோம் வட்டியெல்லாம் போட்டு கொடுத்தா சரி நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம் அதுவும் தெரியும் டிக்கெட் எடுக்கிற காசு வேணும் இருக்குது வெளியில் ஸ்ட்ரைக் ஆகிப்போச்சு எனக்கு வந்து பணம் வரல அதனால பணம் வந்து ஒன்று ரெண்டு டிக்கெட்டு மாதிரி காசு இருந்தாங்க மோசம் பணம் போட வேண்டாம் அப்படின்னு ரெண்டு டிக்கெட் எவ்வளோ ஆகும் அந்த காசு வாங்கிட்டேன் வாங்கிட்டு ஆண்டர் சொன்னார் இப்போ சொன்னார் பணம் வந்துட்டு இருக்குன்னு சொன்னார் அதான் எனக்கு இந்த சொல்லிட்டு அவசியம் கிடையாது உங்களுக்காக வந்து கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு பணம் தந்துட்டு போயிட்டார் அப்புறம் படத்தை வாங்கிடுவோம் பத்து மணிக்கு யாரும் வந்தா மாறக்கூடிய இருந்தாச்சு டிக்கெட் எடுக்க போறது இருந்தாச்சு அவன் பணத்தை கொடுத்து டிக்கெட் கொடுத்து சாயங்காலம் டிக்கெட் தந்துட்டு இப்போ ஒரு பிறகு நாள் இறங்கியாச்சு ஆனா எனக்கு கடன் இருக்குன்னு தெரியாது சிவாசம் சொல்ல யாரும் தெரியாது ஏன்னா நிறைய பேர் நம்ம நம்ம மனம் தெரியுமா வர்றாங்களா அப்ப இவங்க நாளைக்கு வினை கணக்காரனா இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போயிடக்கூடாது அவர் யார்கிட்டயுமே சொல்லல அப்படி இருந்து அவர் வீட்டுல சமையல் பண்ணாம நிறைய நாள் இருக்கும் அப்போ ஒரு நாள் பக்கத்து வீட்டுல ராஜ் இருந்தாரு கடல் பாத்திரம் தூக்கி பார்த்துருக்காரு திறந்து பார்த்துக்காமல் இல்லை திறந்தா எல்லாம் எம்டியா இருந்திருக்கு அந்த ஆளு போய் ஒரு சில பழம் ரெண்டு மூணு பிரெட் எல்லாம் வாங்கி வச்சு போயிட்டாரு யாரும் தெரிஞ்சல பைப்பு தண்ணி போன இடத்துல அது கொஞ்சம் பேசிட்டு வந்துட்டா அங்க வர்றவங்கள எல்லாம் வாங்கி போயிட்டாரு இவன் வந்து இந்த பக்கத்து மராட்டி இவன் கதை கூட்டி வாங்கி போயிட்டாரு யார் வச்சிருப்பா யார் வச்சிருப்பாரு ஆத்திரிகள் வச்சிருப்பாங்க யார் வச்சிருப்பாங்க இடையில காக்க கொண்டு இருக்கும் அப்படின்னு சரி அதனால என்ன பண்ண பாத்திரம் நிறைய தண்ணி ஊற்றி ஒவ்வொரு பாத்திரத்தை ஆட்சி வச்சு துணி பார்த்தா வீட்டார் அப்படிலாம் நடந்துட்டு இருந்தது போஷித்தார் நடந்து அப்படி பிள்ளைகள் அப்படி தான் சின்ன வயசுலேருந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க அவன் இப்படி ஊருக்கு போனேன் இப்போ ஊருக்கு போனதுக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு அப்புறம் மறுநாள் ஒரு நாள் மறுநாள் ஆச்சு நாளைக்கு ஊருக்கு போகணும் இன்னைக்கு காலையில் கம்பெனி போயிருக்கிறோம் கம்பெனி கேட்டில் ஒரு பெரிய போர்டு எழுதி போட்டிருக்கேன் இந்திய அரசியல் சட்டம் தொழில் சட்டத்தின்படி இந்த கம்பெனியில வேலை பார்க்குற லேபர்ஸுக்கு எல்லா உரிமைகளையும் கொடுத்து ஆமா எங்களோட இந்த கம்பெனி நிரந்தரமாக மூடப்படும் எல்லாம் துள்ளி

வந்துட்டு உடனே சரி நான் வீட்டுக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு பணம் கொடுக்குறேன் சரி காலையில் வீட்டு மருந்து வீட்டு போய் சொல்லிட்டு படம் கிடைக்க போகுது அது துணி ஒன்றும் கிடைக்காது அப்படி ஆகி அப்படி ஆகி நான் துணி நடத்து வரேன் பொருளை வாங்கிட்டு வரேன் லிஸ்ட் எழுதி என்ன வாங்கிட்டு போகிறேன் அப்போ அவர் பாக்கியதான கொண்டு விட்டாச்சு பணம் கிடைக்கும் உங்க படத்துக்கு மாதிரி வர மாட்டோமே அப்படின்னு அவர் கஷ்டப்பட்ட அப்படின்ட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து பேசிக்கிட்டு தான் அன்னைக்கு ராத்திரி வீட்டில் பாஸ்டர் விசுவாசம் வராங்க ஜோம் பண்ணி ஆமாம் எங்கள் அன்புறக்கா வராங்க வந்தா சொல்லிடுங்க நெல் பணம் கிடக்குதான்னு சொல்லிடுவாங்க அப்படி சரி நாங்கள் வாங்கிட்டு நான் நினச்சிட்டு கொண்டு கொடுத்தேன் அவன் இந்த மேலே அப்போ லைனில் நிற்கும் போதே ஒரு ஆள் கேட்குறாரு பிரதர் உங்க லைஃப்பை பார்க்கும்போது ரொம்ப புதுமையா தெரியுது என்ன புதுமைன்னு கேட்டேன் இன்னைக்கு ஊருக்கு போறதுக்கு என்ன ஒரு மாசம் முந்தி நீங்க லீவ் லெட்டர் கொடுத்தீங்க லீவ் லெட்டர் கிடைக்காத அளவுக்கு ஸ்ட்ரைக் ஆகிப்போச்சு அந்த ஸ்ட்ரைக் காலத்துல இன்னைக்கு வந்து நாளைக்கு போறது ஊருக்கு பணம் கிடைச்சு உங்களுக்கு அனுமதி கிடைக்குன்னா அது அதிசயமா இருக்கு ஆமா அதிசயம் தான் வாழ்க்கை அதிசயம் தான் ஆமா நீங்க மறுபடியும் வேலைக்கு வரீங்களா என்ன செய்ய போறீங்க முடிஞ்சு கடவுளுக்கு முடிஞ்சு போறீங்களா வேலை விட்டுட்டா ஒரு ஆச்சரியமா கேட்டாரு ஃபேமிலியில எல்லாமே உலகத்தையே காப்பாற்ற காப்பாற்ற மாட்டார் அப்படின்னு சிரிப்பாங்க அப்புறம் எல்லாரும் வரிசைக்கு போகும் நான் போனேன் மேனேஜர் சீட்டு பார்த்துட்டு மேலே பார்த்தேன் உனக்கு இப்படிப்பா பத்து வருஷம் ஆச்சு நான் கம்பெனியோட சின்ன ஆளு நேற்று மாதிரி இருக்கிறீங்க எப்பவும் பேசிட்டு தான் வாசிச்சுட்டே போயிட்டு அவங்க உனக்கு அப்படி பத்து வருஷம் ஆச்சு நான் கேட்டேன் எனக்கு பத்து வருஷம் ஆகிற தான் அந்த கம்பெனி தெரியும் ஓடிச்சு <laughs> ஆமா நீ தானே சொன்ன ரெண்டு மாதத்தையும் மோடல அப்படின்னு அதாலும் உண்மைதான் பத்து வருஷம் ஆகி ஒரு நாள் ஆயிருந்து இந்த பத்து வருஷம் ஆனா தான் கிராஜுவிட்டி டு சல்யூட் என்ன அப்ப அது தருவான் சர்வீஸ் போட்டாங்க பத்து வருஷம் முடிஞ்ச பொழுது வருஷத்தையோட வந்து கொடுக்குறோம் அதான் அந்த கிடைக்கிற பூரணமா இருக்கிறது ஆமா அதான் கிடைக்கிற சரி கிடைக்கிற உரிமைகள் ஒவ்வொரு பாக்கெல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ரெண்டு மாதம் வந்துடலாம் கடைசி மாசம் தான் என்ன சம்பளம் அப்படி கண்டு ஒரு அமௌண்ட் கிடைச்சிச்சு கிடைச்சி என்கிட்ட வாங்கினு கொடுத்துட்டு அந்த மூவாயிரம் ரூபா வட்டிக்கு வந்து இல்லையா அவங்களுக்கு கூட்டு கையில் கொடுத்தோம் இல்ல நீங்க போயிட்டு அவங்களுக்கு வட்டி தான் தேவை இதெல்லாம் பட்டி நிறைய கிடைக்கலையா நான் வர மாட்டேன் மேனேஜர் கேட்டார் மறுபடியும் இல்லை ஆரம்பிக்கும் வருவி ஒன்று மறுநாள் தேவை அது ஒரு வந்தான் அப்போதான் கல்யாணம் கட்டி சின்ன பிள்ளை அப்போ அவன் வீடு எடுக்கணும் அப்போ மேனேஜர் கேட்டோடனே கம்பெனி பக்கத்துல வீடு எடுக்கணும் வீடு வாங்கி கொடுங்க ஒரு அழைச்சு விட்டுக்கிற கம்பெனி பக்கத்தில் அப்படின்ட்டு ஏன்னா அவசியப்படும் போது ஓடிடலாம் இல்லையா அப்ப அவச்சு விட்டுக்கிறான் கம்பெனி பக்கத்துல இங்கே இருக்காது பொண்ணு நடந்து போயிடுவேன் என்ன தூக்கிட்டு போயிடுவான் மோசமான இடம் அவர் சுந்தரராஜ் இருக்கிற இடத்துல ஒரு வீட்டுக்கு இடம் மனைவி ஒரு பாதுகாப்பு சரி அவன் நான் வந்து நான் தான் விட ரெண்டு பேரும் வரலையாங்க அப்ப ஆனாலும் பாதுகாப்பிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எடுத்து வந்து ஆடிக்கணி வீட்டுல நம்ம வீட்டுல ஏதாவது சாப்பிடுவா அவன் சொல்லுவா மசாலா சுட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டோம் அவங்க மட்டன் மச்செல்லாம் சாப்பிடுவாங்க தானே நீங்க ஒண்ணுமே சாப்பிட மாட்டாங்கிறீங்க எங்கடமா இருக்குல்ல ஆமா சிஸ்டர் நாங்க சாப்பிட மாட்டோம் இவன் மீன் மீன் கறி வைக்கிறவனுக்கு நான் வாசல் இருக்கணும் ஊதுபத்தி குடிச்சுன்னா அந்த வாடை செல்வழி போயிட்டே இருக்கும் விட்டு உடனே பாத்திரம்லாம் கழுவி எடுத்து அந்த மாத்திரம் மட்டும் கட்டியில வச்சு பாத்திரம் முடிச்சிடும் இவ வைக்கிறது அடுத்த வீட்டு பொம்பளை கேட்பா சரோஜினி பக்கத்து வீட்டுக்காரங்க மீனை போட்டு கறிக்கிறாங்களே இருக்க முடியும் ஆமா மாமி எனக்கு இருக்க முடியல அப்படின்னு அங்கேயும் பக்கத்து வீட்டுல சில செய்வாங்க இவனும் இடையிட எடுப்பா இல்லையா மீன் வேணும் ரெண்டு பேரும் அப்ப அப்படியே அவன் சுத்தமா செய்யினால தண்ணியெல்லாம் முடிப்பா சாப்பிடுவா அப்படியெல்லாம் பழகிடணுமா அவளுக்கு இந்த கம்பெனி என்று கொடுத்த சலுகையை பார்த்து அவன் ரொம்ப அந்த சிட்டு பண்ணு சிட்டு பண்ணு பைனான்ஸ்ல பணம் வசூல் பண்ணலையா ஏழாந்தி சம்பளத்தில் நான் ஒரு சேர் மேஜர் உட்காந்துருவேன் சேர் போட்டு உட்காந்து எல்லாரும் பணம் வசூல் பண்ணுறது அந்த மேனேஜர் சூப்பர் ஆறு என்ன பணம் இருப்பாங்க அவனுக்கு பிடிக்கல அவனுக்கு பிடிக்கலையே மறுபடிய சலுகை கொடுக்கலாம் இது முதலாளிக்கு தெரியும் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வாக்குவாதம் பண்ணியிருக்கிறாங்க அவனை பொறுத்தவரை அவன் தான் பக்கம் மணி உயிராக இருக்கிறான் அவனுக்கு தெரியாதவன் நம்ம வேலையெல்லாம் படிச்சு கொடுத்தோம் நாங்கள் தான் அவன் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்துருக்கான் டிசைனர் பண்றாங்க ஒரு சின்ன போடு கூட அவ்வளோ நம்ம வந்து கேட்பான் என்ன ராஜன் இப்படி விழுது அந்த குச்சியில ஒரு ரிங் இல்லையா அது லூஸ் ஆகிட்டு அப்படி ஆகும் டைட் பண்ணி சொல்லி சொல்லி கொடுத்தோம் டைட் பண்ணது ஆ இப்படி எல்லாம் படிச்சு கொடுத்துருவோம் நாங்க எல்லா வேலையும் படிச்சுட்டு நம்ம மேல பொறாமாயிட்டு பொறாமானது மாத்திரம் சண்டே நான் சர்ச்சை போக மாட்டேன் ஈவினிங் நைட் விட்டு போகலாம் காலைல ஆரம்பி ஆறு போட்டு இனிமே போகலாம் நான் இவங்க எங்கே ஜம்போட்டா போயிருவோமா ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடாது வேலை கூடாது அது மாதிரி பண்ணி சம்பளம் குறையும் குறையா போடுறது அப்படின்னு கத்திருக்காக ஏன்னா கொஞ்ச நாள் தான் வேலைக்கு போறோம் அப்படின்னு இருந்தனா இவன் அங்க மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான் இப்படி ஒரு ஆள் முதலாளி வந்து ஒரு சிட்டில ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருக்கு கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன் இந்த ரெண்டு கிரசம் இதே மாதிரி நேற்றில வர வச்சுக்க அப்ப ஆக்ஷன் வேண்டாமா அங்க மேனேஜருக்கு பதில் சொல்ல முடியல சரி அப்படி வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க ஒரு நாள் நேரில் கூப்பிட்டு கேளப்பாரு நீ கேட்கல கேட்க வச்சு கேளுங்க நான் வான் பண்ணுறோம் நீ பேசணும்னா நான் எப்படி பேசுறேன் நான் ஏற்று வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற மேனேஜர் நீ அவங்ககிட்ட வேலை படிச்சிருக்கிறவர் அவன் எப்படின்னு கேட்பாடு அவர்கிட்ட இடத்துல ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒரு நாள் உள்ள கூட்டாரு உள்ள கூப்பிட்டு இவன் வெளியன்னா மேனேஜர் சொன்னாரு சூப்பர்வைசர் கூப்பிடுறான் இப்படி நீ லீவ் போடுறது பிடிக்கல தொடர்ச்சி குறையுது ஒரு நாள் ஆள் வரலன்னா முதலாளி என்கிட்ட கேட்டேன் இந்த பதில் சொல்றது இவன் ரெண்டு பேர்லையும் போட்டு எப்படி சமாளிக்க முடியும் அவன்கிட்ட பேசு நாங்க சொன்னாங்க எங்களுக்கு சண்டைக்கு வரோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் நீ படிச்சுட்டேன் அங்க பேசலாம் அப்புறம் வேற வந்தா அவள அப்புறம் நான் சொன்னேன் ஒன்றும் செய்யுங்க நான் சொன்னேன் அப்படி நிர்வாகம் சொன்னா நமக்கு சமாளிச்சுக்கிட்டா நான் செய்யலாம் அப்படின்னு சொன்னா நான் என்ன முதலாட்ட கேடா வேலை செய்யாம இருக்கிறதுக்கு முதலாட்ட அனுபவிக்க முடியுமா வீட்டு போகணும்னு சொல்லுவார் அவ்வளவுதானே அப்படியே எந்த முதலாளியும் சொல்ல மாட்டாரு அப்ப நீங்களே அரசியல் ஒண்ணு அப்படி முடியாது அப்படின்னாரு அப்ப நான் சொன்ன இந்த வருஷத்துல எத்தனை சண்டே ஒர்க்கிங் டேஸ் வருதோ அதுல நாலு மாதம் செலவு பண்ணணும் அப்ப நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணா நெக்ஸ்ட் இயர் என்ன நான் கேட்டேன் அவர்கிட்ட நான் உங்க கம்பெனி வேலை செய்யறதுக்காக உண்டாக்கப்படுறது தெரியுமா என்ன கடவுள் உண்டாக்கி வேற ஒரு காரியத்தை உண்டாக்கி அந்த பப்பாய்க்கு வந்த உங்க மேல வேலை செஞ்சுக்கிறார் ஒரு நாள் வேலை செய்யிருக்கிறார் அப்ப இந்த வருஷம் பூரா எனக்கு அனுமதி கொடுங்க ஒரு ரெண்டு பேரும் கேலண்டர் பார்த்த பிறகு மூணு சண்டே ஒரு மூணு சண்டே ஓகேன்ட்டு ஆகும் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் லீவ் போட்டு அதை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் சொல்றேன் அந்த கம்பெனிக்கு வருஷமே உண்டாக்கப்படல அடுத்த வருஷம் பிற பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் தெளிவு முடியாது அந்த வருஷம் கிடைச்சே முடியாது முடிவில் அடுத்த தெய்வம் பேசியிருக்கு கம்பெனிக்காக உண்டாக்கப்படுதுன்னா கடவுளுக்காக உண்டாக்கப்படுது அப்படி கடைசியில் பரவூர் புறப்படும் கத்து நேரடியை பேசி அதிகாரம் தந்து வசனத்தெல்லாம் சொல்லி இனிமே நாம் காலப்படுத்தக்கூடாது நிறைய ஆட்களாக சந்திக்க இந்த சூப்பரேசர் புதுசாக வந்திருந்தார் இல்லையா அவர்கிட்ட நான் சொல்லிட்டு சாயங்காலம் சார் ஒரு ஆள் ஜெபம் பண்ணோம் இப்போ ஜெபம் பண்ணா என்ன கிடைக்கும் கேட்டார் அவர் கிறிஸ்டியன் சிசியன் சார் பேய் ஓடுது உன் கையினால பெய் ஓடுதா என் சின்ன பையன் அங்க வேலை பார்க்குறேன் இல்லையா ஆமா சார் உங்களுக்கு விசுவாசம் கிடையாது விசுவாசம் பைபிள் இருக்கப்பா நமக்கு தெரியாது சரி போயிட்டு எவ்வளவு நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முடியலாம் சரி போயிட்டு கடுக்க அப்படியே அந்த மாதிரிலாம் சந்திச்சு நிறைய பிரச்சனை அப்புறம் நான் வீட்டுக்கு போனேன் ஜாவெல்லாம் வாங்கிட்டு வீட்டில் போய் சேர்ந்தேன் அந்த பாஸ் வந்திருந்தாங்க ஒரு பாட்டு பாடி ஜோம் பண்ணி எனக்கு கிஃப்ட் வாங்க கொடுத்தாங்க காடிக்கு சில காசான சரி வாங்கிட்டு மறுநாள் ஸ்டேஷன் கொடுத்துடலாம் போனாங்க அது மகிழ்ச்சியாக தெரிஞ்சது ஆனால் ஒன்று தெரியுமா நான் அவன்கிட்ட கேட்டேன் ஊருக்கு போனால் வீட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நம்ம யாரும் ரசிக்கப்படல முன்னால் ஒரு தடவை நான் வந்து ஆண்டு ஜோம் பண்ணேன் ஆண்டோடைய கத்ரா சுவாசி சுசுவாசி அப்பொழுது இவன் விட்டா ரட்சிக்கப்படுவீங்கன்னு எழுதியிருக்கு இல்லையா இவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால அப்போ அப்படின்னா வீட்டார் யாரும் ரசிக்கப்படல என் விசுவாசத்துல தான் குறைன்னு சொல்லியிருக்காங்க என் விசுவாசம் சரி பண்ணிடுறேன் அப்ப ஆண்டு பேசினா நீ விசுவாசிக்கிறது எனக்கு தெரியும் உன் வீட்டாருக்கு இந்த ரசிப்பின் செய்தியை சொல்றதுக்கு ஆள் இல்லை என்ன பிரசங்கங்களாம் எப்படி கேள்விப்படுவோம் கேள்விப்படாட்டும் எப்படி விசுவாசிக்கணும் ஊருக்கு போற காலத்துல ரட்சிக்கிறோம் சரி ஆண்டவர் நீங்க கேட்டு ஊழியத்துக்கு வந்தாச்சுன்னா இப்ப நான் கையில காசு இல்லாம போறேன் வீட்டுல யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்படி எனக்கு உட்கார்ந்து வீடு கூட கிடையாது அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த ஊழியத்தை செய்ய முடியும் அப்பதான் சொன்னாரு ஊருக்கு போ வீட்டுல முதல் முதல் அற்புதத்தை செய்வேன் அப்படி போன நாள்லயே அன்றைக்கு இப்படி ஆரம்பிச்சேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நான் தெரியும் வரேன் நான் இப்போ திருநெல்வேலியில் இறங்கின உடனே ரெண்டு பேரும் வந்துடுவாங்க ஒரு தம்பி ஒரு அண்ணா வந்தா பொருள்கள் முன்னோட்டி அவங்க கிடைக்கும் இல்லையா அதுக்காக வந்துருவாங்க வந்து நான் திறந்தப்போ அவங்க இந்த கறி இன்ஜின் தான் ஓடிட்டு இந்த மற்றபடி டீச்சர் எதுவும் கிடையாது அப்போ அப்போ அப்படியே கறி ஆகிடும் ட்ரெஸ் எல்லாம் கறி ஆகி இந்த டேனியில் திரும்ப இல்லையா அப்ப அங்க இன்ஜின் போனால் அதுக்கு போக நடுற அந்த எல்லா கேரேஜ் அடிக்கும் இந்த திரும்ப அந்த பக்கத்தில் அடிக்கும் எல்லாரும் கறி குடிச்சுப்பாங்க கறி குடிச்சு ரெண்டு நாள் மூணு நாள் தான் போய் சேரும் போய் அந்த லாட்ஜில் கும்பிடுறது அப்புறம் பக்கத்தில் தாமிரபரணி ஆறு ஓடுது திருநெல்வேலி ட்ரெயின் அப்போ அதில் போய் தாமிரபரணி ஆற்றி போய் குடிச்சு துணிலாம் எடுத்து அதை கடையெல்லாம் வச்சுட்டு அதை துவச்சு காய போட நேரம் கிடையாது துணியெல்லாம் அந்த திருநெல்வேலி இறங்கி இருக்கிறாங்க காரிநாட்டில் தெரியும் அப்போ ஆயிடுச்சு போடுவாங்க இருப்பாங்க உள்ள ரெண்டு தான் வருவாங்க சரி ஒண்ணு இருக்காது இது இதுக்கடையில் எனக்கு வேலை இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரைக்கில் வந்தாச்சு எல்லாம் மாசம் ஒரு காசு அனுப்பிட்டே இருந்தேன் அப்போ இப்படி இருக்கும்போது நாங்கள் போனோம் அங்கே போய் குறைசில பள்ளியூரில் பேர் யாரும் வரல பள்ளியூரில் யாரும் வரல அவர் வள்ளியூர்ல ஒரு பஸ் அதான் ஒரு பஸ் இருந்துச்சு அந்த ஊருக்கு நேரே நேரம் இருக்க அந்த ரோட்ல இறங்கி அங்க போனோம் ஆமா அந்த இறங்கி ஒரு போன அங்கதான் ஒரு தம்பி நீங்க சொல்லி தம்பி யோசுவா சரி இங்கே வந்திருந்தாங்க ஒரு நாலு கொஞ்சம் போட்டி தூக்கிட்டு ஒரு சேர்ந்தோம் ஒரு சேர்ந்த உடனே வீட்டில் எல்லாருடைய சுகமாக தான் இருந்தாங்க பார்த்தாங்க சரி வாங்க ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க எல்லாரும் ப்ரேயர் பண்ணாங்க அண்ணா தம்பி எல்லாருமே ப்ரேயர் பண்ணாங்க சின்னர்ல பிரேயர் பண்ணாமல் ஜெபம் பண்ணேன் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அம்மாட்ட தம்பி தம்பி பெரிய தம்பிக்கு மேரேஜ் ஆயிருந்து நான் பாம்பேயில் இருக்கும்போது அப்போ அவரை காணல அந்த அம்மாவை காணல அப்போ அம்மாட்ட கேட்டேன் தம்பி மேலே ஒரு பேர் இல்லை ரொம்ப சீரியஸ் என்ன செய்யறது கேட்டேன் அது இது ஒன்று வாய் திறக்க முடியாமல் ஆயிட்டு நாக்கெல்லாம் வழி தள்ளிட்டு இருந்தேன் இவ்வளோ சாப்பிட முடியாது டாக்டர்லாம் பார்க்கலையா பார்த்தவங்களும் பார்க்க முடியாதுட்டாங்க அப்படியா சரி அதை சொல்லவே இல்லையே நீங்க கஷ்டப்பட்டு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஜோம் பண்ணிட்டு பாருங்க எனக்கு ஒன்றும் ஞாபகம் வந்தாச்சு கருத்தர் போன ஒன்றா இருக்கும் சொன்னார் இப்படி அஞ்சு கேட்டு பாருங்க சரி நான் ரூம் இருக்கு அந்த ரூமுக்கு போனோம் போனால் கருத்துறது நாக்கு அப்படியே அப்படியே தடுது அப்படியே ரெண்டு இஞ்சி அப்படி அப்படியே ஆடிட்டே இருக்கு நான் அப்படியே தெரிந்தாரு நான் காடிட்டு கடலாம் தள்ளி இருக்கு அப்படி இருக்கு அது அப்படி கண்ணில் கண்ணு வச்சு கண்ணி படிச்சுட்டே இருக்கு உடனே கண்ணை மூடுற உடனே ஒரு அசுத்துடைய சிக்காவி அது அப்படியே கழுத்து பிடிச்சி அமைக்கும் இந்த சொட்டை அமைக்கிட்ட கண்ணு நாக்க முடியாது அது என்கிட்ட பேச முடியாது நாக்கு கண்ணு வழி அப்படி அமைச்சு படுத்துட்டு மேல அப்படி அமைக்கிறது அப்படிங்கிற காரணம் அது மேரேஜ் பண்ணி அவங்க அம்மா அப்பா அம்மா அவங்க கும்பிடுவாங்க மயில் எல்லாம் பண்ணுவாங்க பாட்டுக்காரங்க அப்படி நாகூர்ந்து வரும்போது அந்த அருளாமணி தாண்டன முப்பந்தல் இசைக்கு போய் இல்லையா அதுக்கு இறங்கி தேங்க உடைச்சிருக்காங்க பொண்ணு ஆய்வு கிடையாது கல்யாணம் முடிச்சு வரும்போது அவங்க பண்ணிட்டு அவர்கள் வந்துட்டு அணையிலிருந்து ஆரம்பிச்சு எட்டாம் வருஷத்துக்கு அசிங்கலிங்கமா இருந்தது அதை அப்படி கடத்து அடிக்கிறது நினைப்பாங்க மக்கள் நோக்கம் அப்போ அப்படியே கத்துறான்னு சொன்னார் இப்படிதான் நடந்திருக்குது அதை அதட்டு போயிட்டு அப்படின்னு அப்புறம் அதட்டுன்னு ஆள் கொடுத்துட்டு ஓடி கொண்டு கொண்டு வந்துச்சுட்டேன் எதிர்ச்சோட ஆகாரம் பண்ணல இந்த செய்தி கிடைச்சோட ஒரு மக்களாம் நான் போனால் நிறைய பேர் சாரிக்க வருவாங்க அப்படி கொஞ்சம் வந்து அந்த செய்தி கிடைச்சோட பலரும் இப்படி யூசுவ வாய்ப்பு வாய் பேசிட்டாலாம் இந்த எந்திரிச்சிட்டாலாம் அவங்க அண்ணா செஞ்சோம் பண்ணாங்க அப்புறம் சாயங்காலம் அவனை எல்லாரும் ஐயா எங்கள் பிள்ளைகள் கொஞ்சமாக சாயங்காலம் கொடுத்துருவாங்க அப்போ ஏழு மணிக்கு பிறகு ஆரம்பிச்சு அப்படி அவனை இது சம்பளம் ரொம்ப சந்தோஷம்பா உங்களோட ஊழிய காலம் வர இப்போ மகிழ்ச்சிபுரத்து ஊழிய காலத்துக்கு வந்திருக்கீங்க இப்போ பாம்பேயோட காரியங்கள்லாம் சொன்னீங்க ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது நாங்கள் தொடர்ந்து உங்களோட புதிய ஊழிய கால பயணங்களை தொடர்ந்து சொல்லுவோம்